உங்களிலே சொல்லப்பட்டுள்ளன என்னவென்றால் இல்லற ஆச்சாரியர் இல்லறத்திலே வாழ்வோருக்கு தீட்சை கொடுப்பதற்குரியவர்கள் துறவ ஆச்சாரியர்கள் இல்லறத்திலூரியோ துறவத்திலூரியோ என்ற இருவாளருக்கும் தீட்சை வழங்கக்கூடிய அதிகாரம் உடையவர்கள் இதற்கு ஆதாரம் சைவ சமய நிதி என்ற நூல் காட்டப்பட்டது அந்த குரட்பம் அப்படியே வந்து சிவாச்சிரத்திற்கு எடுத்தாகப்படும் அது சார்பான பல சிறந்த கருத்துக்களும் சுவாசன கருவிகளும் சொல்லப்படுகின்றன தட்சிணாமூர்த்தி தேசிகருமையை நூல்கள் அவை பற்றி தெரிந்து கொண்டோம் தட்சிணாமூர்த்தி தேசிக உபதேச பகுதியை இந்த தெரிந்து கொண்டோம் இப்போ அம்பரமா தேசிய அருமைய நூல்களிலே சன்மார்க்க சித்தியார் சிவாச்சிரம தெளிவு இப்போ சித்தாந்த சிகாமணி சித்தாந்த சிகாமணி என்ற இந்த நூலானது சைவ சித்தாந்த தத்துவத்தை வாழ்வியலிலே நாம் கடைபிடிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை தெளிவுபடுத்தும் நூலாக இருக்கிறது பாடத்தில் தோன்றுகின்ற ஐயங்கள் என்பது வேறு வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது தோன்றக்கூடிய ஐயங்கள் வேறு அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணும் போதுதான் அந்த சந்தேகங்கள் வரும் பாடமா மட்டும் படிச்சு போனா அந்த சந்தேகம் வராது கடைபிடிக்கணும்னு நினைக்க முயலும் போது சில சந்தேகங்கள் வரும் அதை சொல்லக்கூடிய அருமையான நூல் இந்த நூல் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம வேற நூல்களை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நூல் என்னவென்றால் சைவ சித்தாந்தத்திலே இறைவனே உயிருக்கு அறிவிக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது உயிர் எந்த உயிரும் தானாக அறிவதில்லை இறைவனாகிய சிவபெருமான் தான் உயிர்களுக்கு அறிவிக்கின்றான் அப்படி இறைவன் அறிவித்தால்தான் உயிர்கள் அறியும் என்று சொல்லப்படுகிறது இப்படி வைக்கும் இப்படி இருக்கும்போது உயிர்களுக்கு சிந்தனைகள் அதாவது இறைவன் அறிவிக்கின்றான் உயிர் அறிகின்றது அந்த உயிருக்கு சிந்தனைகள் தோன்றுகின்றது தோன்றுகின்றன உயிருக்கு போதும் நல்ல சிந்தனைகள் மட்டும் தோன்றுவதில்லை தீய சிந்தனைகளும் அவ்வப்போது தோன்றக்கூடும் அதுபோலதான் சொற்கள் செயல்கள் நல்ல சொற்கள் தீய சொற்கள் நல்ல செயல்கள் தீய செயல்கள் நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் என்று எண்ணம் சொல் செயல் மூன்றுமே இருவகையாக உள்ளன இறைவன் தான் உயிருக்கு அறிவிக்கின்றான் என்றால் இந்த உயிருக்கு ஒரு தீய எண்ணம் ஏற்படுகின்றது என்றால் அந்த தீய எண்ணமும் உயிருக்கு இறைவனாக அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டதாகத்தானே இருக்க முடியும் என்றால் உயிர் தான் தானாக ஒன்றையும் அறியாதே தானாக சிந்தி அறிந்து சிந்திக்க முடியாதே இறைவன் அறிவித்து தானே இது அறிகின்றது சிந்திக்கின்றது அப்போ உயிர்களிடம் தோன்றக்கூடிய தீய சிந்தனைகளுக்கும் இறைவன் தான் பொறுப்பு என்று ஆகிறது அப்புறம் ஏன் அந்த தீய எண்ணங்களுக்கு வந்து இது தீவினை இதுக்கு துன்பம் தான் பலன் அது அந்த உயிர் தான் அனுபவிக்க வேண்டும் என்று உயிருக்கு ஏன் இறைவன் ஊட்டுகின்றான் இறைவன் அறிவித்தால் தானே அந்த தீய சிந்தனை உயிருக்கு ஏற்பட்டது அப்ப அந்த தீய சிந்தனை தீவினை அதற்கு பலன் துன்பம் என்று சொன்னால் அந்த துன்பத்தை எப்படி உயிர் ஊட்டலாம் நீங்கள் இப்படியெல்லாம் அறிவித்து விட்டு எனக்கு துன்பம் தருவதா என்று ஒரு உயிர் கேட்கின்றது என்றால் அதற்கு நாம் எப்படி விளக்கம் காண்பது அதற்கு அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதுதான் சித்தாந்த சித்தாந்தம் இறைவன் உயிருக்கு அறிவிக்கின்றான் என்று சொன்னால் என்ன பொருள் இறைவன் உயிருக்கு எவ்வாறு அறிவிக்கின்றான் அதனை உண்மை விளக்கம் ஆசிரியர் கூறியிருக்கின்றார் அதை கடைபிடித்துத்தான் இங்க நம்ம அவ்வளவான குருமூர்த்திகளும் பாடியிருக்கின்றனர் உண்மையுடைய ஆசிரியர் ஆசிரியர் மெய்கண்டாரிடம் நீ ஏது என்று கேட்க ஆசிரியர் மெய்கண்டார் சிவத்தின் இயல்பை கூறினார் தாமே சிவம் என்ற முறையில் அவர் கூறினார் இதுதான் சிவம் உம்முடைய இயல்பு யாரு என்றுதான் அவர் கேட்டார் அவரே நம்முடைய இயல்பு இப்படிப்பட்டது சொல்றார் அப்போ நின்று அருக்கண் அருக்கண் கண்ணுக்கு காட்டுமா போற உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் என்று உண்மை விளக்கத்தில் பார்த்தோம் அருக்கன் அதாவது சூரியன் சூரியன் எப்படி கண்ணுக்கு காட்டுகின்றதோ அதுபோல சிவம் உயிருக்கு அறிவிக்கின்றது என்று உண்மை விளக்கத்தை படித்தோம் ஆகவே சிவம் உயிருக்கு அறிவிப்பது எதை போன்றது என்றால் சூரியன் கண்ணுக்கு காட்டுவது போல இந்த ஒரு ஓமையை நாம புரிந்து கொண்டாலே நமக்கு தெளிவாயிடும் அதனாலதான் இந்த ஓமை கொடுத்தார்கள் சூரியன் கண்ணுக்கு எப்படி காட்டுது கண்ணுக்கு ஒளியே இல்லை சூரியன் தான் கண்ணுக்கு ஒளியவே கொடுத்து இந்த ஒளிய வச்சுக்கோ இதை வச்சு பாருங்க கொடுக்குதா அப்படி அல்ல சிந்திக்க வேண்டும் கண்ணுக்கு இயல்பாகவே ஒளி உண்டு ஆனால் கண் தன்னுடைய ஒளியை கொண்டு மட்டும் பார்க்க முடியாது ஏனென்றால் அது இருளிலே அகப்பட்டுள்ளது இருளை போக்கக்கூடிய ஆற்றல் கண்ணோடிக்கு இல்லை இருளை போக்கக்கூடிய ஆற்றல் கண்ணோடிக்கு இல்லை அப்ப சூரிய ஒளிதான் என்ன செய்யும் இருளை போக்கும் போக்கி கண்ணொழிக்கு விளக்கம் தரும் கண்ணொழிக்கு விளக்கம் தருகின்றது என்றால் கண்ணுக்கு ஏற்கனவே ஒளி உண்டு ஆனால் அந்த ஒளி மட்டும் போதாது சூரிய ஒளி துணை வேண்டும் எனவே சூரிய ஒளி இருளை போக்கிய பிறப்புடன் கண்ணோடைய என்ன செய்கிறது அந்த சூரிய ஒளியை துணையாக கொண்டு காண்கின்றது காணுகின்ற செயல் அங்கு கண்ணால் தான் செய்யப்படுகிறது காணுதல் என்கின்ற வேலை அங்கு கண்ணால் தான் நடைபெறுகின்றது அப்ப காணுகின்ற தன்மை என்பது கண்ணுக்கே உள்ள தன்மை அதற்கு துணை தான் அந்த சூரியனுடைய வேலை அதுபோல அறிதல் என்பது ஒரு சிட்டுப்பொருளுக்கு உள்ள வேலை எடுத்து போனா அது அறியும் கண் என்றால் அது காணும் என்ன பார்ப்போம் அத மாதிரி சித்து பொருள்னா அது அறியும் உயிரான சித்து பொருள் என்ன சித்து பொருள்னா என்ன அறிவுள்ள அறிவுள்ள பொருள் அறிவுள்ள பொருள்னா அந்த பொருள் அறியதான் செய்யும் உயிருக்கு அறிவே இல்லை இறைவன் வந்துதான் அறிவை கொடுத்தான் இப்படி சிந்தனை பண்ணு அப்படின்னு தூண்டுனா என்பதெல்லாம் கிடையாது அறிவு என்பது உயிருக்கு குணமாக உள்ளது நெருப்புக்கு சூடு மலருக்கு மனம் இவையெல்லாம் குணங்கள்னு பார்க்கணும் அதாவது உயிருக்கு அறிவு குணம் எந்த பொருளுக்கு அறிவு குணமாக உள்ளதோ எந்த பொருளுக்கு அறிவு குணமாக உள்ளதோ அந்த பொருள் தான் சித்து பொருள் உயிருக்கு அறிவு குணம் உண்டு எனவே உயிர் சித்து பொருள் ஆனா என்ன இப்ப கண்ணு பார்க்கக்கூடிய பொருள் தான் ஆனா சூரிய ஒளி துணையின்றி பார்க்க முடியாது சூரிய ஒளி ரெண்டு வகையாக உதவி பண்ணணும் ஒன்று பார்வையை மறைக்கிற இருளை போக்கணும் சூரிய ஒளி கண்ணுக்கு ரெண்டு வகையில உதவி பண்ணணும் ஒன்று பார்வையை மறைக்கிற இருளை போக்கணும் மற்றொன்று கண்களை விளக்கம் செய்யணும் கண்களில் சூரிய ஒளி கலந்து கண்களுக்கு விளக்கம் தரணும் அப்போ கண் ஒளி சூரிய ஒளி கூட அடங்கி இருந்து அதன் துணை கொண்டு இருப்பாங்க அந்த மாதிரிதான் இறைவனும் ரெண்டு வகையில உதவி செய்யணும் தன் திருவருளால அங்க சூரிய ஒளி இருளை ஓட்ட மாதிரி இறைவன் திருவருளான ஆன்மாட்ட இருக்கிற இருளாகிய ஆணவங்களை பற்றிய போக்கணும் போக்கி ஆன்மா அறிவில் இறைவன் அறிவு கலந்து அந்த ஆன்மா அறிவை விளங்க செய்ய வேண்டும் அந்த நிலையில் ஆன்மாதான் அறிகிறது நீ இப்படி நினை அப்படின்னு சொல்லி இறைவன் தூண்டன அப்போ கண்ணு வந்து பார்ப்பதற்காக அந்த கண்ணுக்கு செய்து தர வேண்டிய வசதிகளை சூரிய ஒளி செய்து தருகிறது அதுபோன்ற உயிர் அறிவதற்கு வேண்டிய வசதிகளை இறைவர் திருவுரு செய்து அறிவதற்குரிய கடை ஆணவங்கள வாய்ப்பு அதன் கொஞ்சம் போகுது ஏன்னா உயிர் உலகத்தை தான் அறிய போகுது ஆணவங்களை திருப்தி கொஞ்சம் போகணும்னா உலகத்தை அறியும் முழுசா போகினா சிவத்தை அறியும் அது உயிர் பக்குவம் வந்தால்தான் அதை முழுசா போக முடியும் அதனால அந்த பக்குவத்துக்கு ஏற்ப ஆணவங்கள வாய்ப்பை கொஞ்சம் போக்கி உயிருக்கு அறிவுரை தந்தது எது இறைவன் அந்த அறிவு விளக்கத்தை கொண்டு உயிர் தான் அறிகின்றது அறிகிறது சிந்திக்கிறது அறிந்தவன் அனுபவத்தை விட்டு சிந்திக்கின்றது இதை அறிந்து கொண்டோம் இப்ப செயல்படணும் எப்படி செயல்படலாம்னு சிந்திச்சது சிந்திக்கும் போது சில சமயம் நல்ல சிந்தனைகள் தோன்றுகின்றன அது மாதிரி சிந்திக்கும் போது சில சமயம் தீய சிந்தனைகளும் தோன்றுகின்றன அந்த தீய சிந்தனைகளுக்கு இறைவன் பொறுப்பாக மாட்டான் இறைவன் அறிவிக்கின்றான் அப்படி இருக்கும்போது உயிருக்கு ஏன் தீய சிந்தனை தோன்ற வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு விடைபோல் சைவ சிந்தனை மட்டும்தான் முடியும் ஆணவமான கோட்பாடு சைவ சிந்தனை மட்டுமே உள்ளது வேறு சமயங்கள் இல்லை எனவே இறைவன் உயிருக்கு அறிவிக்கும் போது உயிரிடம் எப்படி தீய சிந்தனை ஏற்படலாம் என்று சொன்னால் உயிரிடம் ஏற்படும் தீய சிந்தனைக்கு காரணம் உயிரிடம் இருக்கின்ற ஆணவமன சார்பே ஆகும் ஆணவமல சார்பினால்தான் உயிருக்கு தீய சிந்தனை ஏற்படுவதே ஒழிய இறைவன் உயிரிடம் தீய சிந்தனையை ஏற்படுத்தவில்லை இறைவன் தான் உயிருக்கு அறிவிக்கின்றான் இறைவன் தான் உயிருக்கு அறிவிக்கின்றான் என்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு உயிரிடம் ஏற்படுது ஏற்படுகின்ற தீய சிந்தனைக்கு இறைவனை பொறுப்பாக்குகிறார்கள் இது தவறு இறைவன் உயிர் அறிவிக்கின்றான் என்றால் உயிர் அறிவை மறைந்திருக்கின்ற ஆணவ தடையை சிறிது போக்குகிறான் என்ன உலகத்தை பார்க்கணும் கொஞ்சம் தான் போக முடியும் போக்கி அது உலகத்தை அறிவதற்கு கல்வி கரணங்களை தருகின்றான் அறிவதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பை சூழலை உருவாக்கி தருகின்றான் தான் வாய்ப்பே உயிர் தான் அறிகிறது ஒரு சிட்டுப்பொருளுக்கு சிந்திக்க தெரியாதா அதுதான் சிந்திக்கிறது அப்போது நல்ல சிந்தனை மேற்கொள்ளலாம் மல மறைப்பு குறைவாக நல்ல சிந்தனை மேற்கொள்ளும் மல மறைப்பு மல ஆதிக்கம் அதிகமாக இருந்தா தீய சிந்தனை வரும் மல ஆதிக்கம் அதிகமாக இருந்தா தீய சிந்தனை வரும் ஐயா மல மறைப்பு இறைவன் தானே நீக்குகிறான் கொஞ்சம் நீக்குகிறான் நீங்க எல்லாருக்கும் ஒரே அளவா நீக்க கூடாதா அப்ப எல்லாரும் நல்ல சிந்தனை மட்டும் செய்வார்களே ஏன் சிலருக்கு மல மறைப்பா கொஞ்சம் நீக்கிறான் சிலருக்கு மல மறைப்பா கூடுதலா நீக்கிறான் மலை மதிப்பு நிறைய நீங்கன்னா அவனுக்கு மல ஆதிக்கம் குறையும் அவன் நல்லதுதான் நினைப்பான் நல்லதுதான் செய்வான் மன மதிப்பை கொஞ்சம் நீக்க போய் தானே அந்த விஷயம் இருக்கிற மனம் ஆதிக்கம் பண்ணி அதனாலதான் எனக்கு இவனுக்கு தீய சிந்தனை வருது தீய சிந்தனை வரதான தீய செயல்னு வருகின்றன இறைவன் எல்லா உயிர்களுக்கும் கலாதி தத்துவங்களால மலமதிப்பை கொஞ்சம் நீக்கும் போது ஒரே அளவு நீக்க வேண்டியதானே என்றார் மதமாய் நீக்குதல் என்பது உயிருடைய பக்குவத்தை பொறுத்த விஷயம் உயிர் எப்படிப்பட்ட பக்குவ நிலையில் இருக்கின்றது அதற்கு ஒரு உயிருக்கு பக்குவம் கொஞ்சம் நிறைய இருந்தால்தான் அதற்கு அறிவு விளக்கம் நிறைய இருக்க முடியும் பக்குவம் குறைவா இருந்தால் அதற்கு அறிவு விளக்கம் குறைவாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணிக்க வேண்டியதானே ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல அப்ப எல்லாருக்கும் மலை ஒரே மாதிரி முற்றிலும் நிற்கலாமே முத்தியை கொடுத்துக்கலாமே முத்தி கொடுக்க முடியுது இல்லையா கொஞ்ச நேரம் நீக்க முடியுது ஏன்னா உயிருக்கு பக்குவம் வந்த பிறகுதான் உயிர் நல்லபடியா வாழ்ந்து நல்ல பக்குவத்தை வளர்த்து சிவபக்தியை வளர்த்து பக்குவம் வந்த பிறகுதான் ஆணவமனத்தை வச்ச முடியும் முற்றிலுமா போக முடியும் அதுவரை கொஞ்சம் தான் போக முடியும் அந்த கொஞ்சம் போக்குதலும் ஆன்மாவுக்கு ஆன்மா வேறுபடும் ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவனுடைய பக்குவம் தனி ஒவ்வொரு ஆன்மாவுடைய பக்குவமும் தனி இவ்வளவுதான் அறிய முடியும் இதுக்கு மேல அறிய முடியாது அப்படிங்கிற ஒரு பக்கம் குறைவான நிலையில குறைஞ்ச பக்கம் இருக்கிற அண்ணாவுக்கு கொஞ்சம் தான் நீக்க முடியும் இன்னும் நல்லா அறியலாம் அப்படின்னு திறன் பெற்று இருந்துதான் அந்த அண்ணாவுக்கு மலமறைப்ப இன்னும் கொஞ்சம் நீக்குவார் ஆகவே இந்த ஆன்மாவினுடைய அந்த தனிப்பட்ட பக்குவம் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு இண்டிவிஜுவல் அந்த தனிப்பட்ட பக்குவத்தை தான் மரமறைப்பின் மரமறைப்பை நீக்குகின்ற அளவு இருக்கிறது மற்றபடி சில ஆன்மாக்களை பிடிக்கும் அவங்களுக்கு மனமதிப்பா நல்லா நிற்போம் சில ஆன்மாக்களை பிடிக்காத அவங்களுக்கு கொஞ்சமா நிற்போம் அப்படி அல்ல வளைவிலியாய் எல்லாருக்கும் அருள் செய்வானை என்று திருவாள வைத்திருக்காங்க அப்பர் பெருமான் அவருடைய குருபூஜை நடந்தவா வளைவிலி வளைவிலின்னா என்ன ஒரு பக்கம் வளைதல் ஒரு பக்கம் சாதல் ஒருவர் ஓடாமை தாங்குவோருக்கு அணி திருக்குறள் ஓடுதல்னா வளைதல் வளைவிலியா எல்லாருக்கும் அருள் செய்வானே வளையாம தர்மாவா தர்மாவுக்காக இப்படி தர்மாவுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா அது நமக்கு ரொம்ப வேண்டியதுனா அந்த நாம அது வேண்டாதது அதுக்கு வேற மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது இல்லையா காலங்களும் ஓட்டம் இல்லைன்னு சொன்ன மாதிரி உயிர்களுக்கெல்லாம் கோவாக இருக்கின்ற தலைவனாக இருக்கின்ற சோதரன் ஓட்டமற்றவன் தலைமையின் சங்கரம் என்றார் ஆகையினாலே அந்த ஆன்மாவனுடைய பக்குவத்தை பொறுத்து மனமறைப்பை நீக்குவதை அதுக்கு ஏற்றபடி செய்யும் ஆகவே உயிருக்கு தீய சிந்தனைகள் ஏற்படுவதற்கு உயிருக்கு சிந்தனை ஏற்படுவதற்கு தான் இறைவன் காரணம் அவன் உணர்த்தாட்டா உயிரினை அறிய முடியாது அறிய என்ன அப்புறம் சிந்தனை எப்படி வரும் ஆகவே உயிருக்கு சிந்தனையை ஏற்படுத்துவதுதான் இதனுடைய வேலை அந்த சிந்தனை சில சமயம் தீய சிந்தனையா இருப்பதற்கு காரணம் அந்த உயிரில் தங்கி இருக்கின்ற ஆணவங்களை செய்கின்ற ஆதிக்கம் தான் அதனுடைய ஆதிக்க சக்தியினால்தான் தீய சிந்தனை ஏற்படுகின்றது பாதித்தவேது மரமாமால் உயிர் உயிரை வந்து தீய நெறியில் பந்தப்படுத்துவது எது அது ஆணவ மரம் பாதித்ததேது மரமாமால் மற்றதனை சேவித்தல் இருக்கிறமாகும் இறைவனுடைய வேலை தெரியுமா அந்த தீய சிந்தனை தோன்றுவதற்கு காரணமா இருக்கிற அந்த ஆணவ மனத்தை ஒடுக்குவதுதான் இறைவன் செய்யறது என்னன்னா அந்த தீய சிந்தனையால ஒரு தீவனை செஞ்சா அந்த தீவனைக்கு இறைவன் செய்வான் பணம் ஊட்டுவான் அந்த பணம் ஊட்டுவது மூலம் அந்த ஆன்மா பக்குவப்படும் அதன் மனமறைப்பு நேரம் ஒடுக்கும் அந்த அத்தீய சிந்தனைக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிற அந்த ஆணவ மனத்தை ஒடுக்குவதுதான் இறைவன் வேலை தீய சிந்தனையை ஏற்படுத்துவது இறைவன் வேலை இல்லை ஈசனை ஏற்படுத்தியது ஆணவமலத்தின் வேலை அந்த ஆணவமலத்தை ஒடுக்குவதே இறைவனின் வேலை என்கின்றார் அருமையா சொல்றார் பாதித்தது ஏது மரமாமால் மற்றதனை ஏதித்தல் ஈசன் திறமா எப்படி சொல்றீங்க இறைவன் தானையா உயிருக்கு அறிவிக்கிறான் அப்ப இதுக்கு தீய சிந்தனை வருதுன்னா அவன் அறிவிச்சவனால காரணம் யாராவது மாணவர்கள் ஏதாவது தப்பு தான் பண்ணா என்னையா உங்க மாணவன் நீங்க தானையா சொல்லி கொடுத்தீங்க எல்லாம் பண்ணி நீங்க சொல்லிவிடுவீங்களா அப்படின்னு ஆசிரியர்களை கேட்பது அந்த மாதிரி இறைவன் தானையா இருக்கிறான் அப்ப அந்த தீய சிந்தனைக்கு நாம பொறுப்புள்ளேன்னு ஆணவ தலைவர் சொல்லி போடுறீங்க பெருந்தானா அறிவிச்சாரு இவர் அறிவிக்க போய் தான் ஒரு தீய சிந்தனை வந்திருக்கு என்று வாதிடுகிறார்கள் பட் இறைவன் அறிவித்த இடமாதிரினா உண்மை விளக்கிறார் சொல்வது போல அது கண் கண்ணுக்கு காட்டுமா போல உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் உன்னோட காலம் சொல்லியிருக்காருமா என்ன மாதிரிதான் காட்டுறான் இறைவன் அது மாதிரிதான் அறிவிக்கலாம் அங்க நிறைய சூரியனுக்கு இங்க ஆதித்தன் சொன்னாரு அருக்கனுக்கான சூரியன்னா ஆதித்தனுக்கான சூரியன் தான் ஆதித்தன் கண்ணுக்கு காட்டுமா போல அழுக்க கண்ணு காட்டுவது ஆதித்தன் உண்மையோட பாடல் காட்டுமா போலங்கிறது உண்மையோட பாடல் இந்த பாடம் என்ன சித்தாந்த சிதாமணி பாடல் வேறு பரமாமால் இல்லையா உயிரை பந்தப்படுத்துவது உயிருடைய தீமைகளுக்கெல்லாம் காரணமா இருப்பது எது ஆணவ மரம் அதனை சேதித்த ஈசன் திறமாகும் அந்த ஆணவத்தை ஒடுக்குவதுதான் ஈசனுடைய வேலை ஆதித்தன் போல் எவருக்கும் காட்டி ஆதித்தன் போல் எவருக்கும் காட்டி ஆதித்த சூரியன் எல்லா கண்களுக்கும் பொதுவாக காட்டுறான் சில கணக்கு நல்லா காட்டுவோம் அந்த கணக்கு குறைச்சலாம் காட்டுவோம் கொஞ்சம் ஒழிய குறை சொல்லுவோம் அந்த கணக்கு அப்படின்னு தான் சூழ்நிலை எல்லா கண்ணுக்கும் உணர்வு தான் காட்டுறான் அது மாதிரிதான் எல்லா உயிர்களுக்கும் இறைவன் பொதுவாகத்தான் அறிவிக்கின்றான் அப்ப அதுல சில உயிர்களுக்கு மட்டும் தீய சிந்தனை கொடுத்ததுன்னா அந்த உயிர்களிடம் மாணவனத்தின் ஆதிக்கம் மிகுதியாக இருப்பதே அதற்கு காரணம் இறைவன் அறிவிப்பதில் எந்த குறைபாடும் இல்லை ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் பொதுவாகத்தான் அறிவிக்கிறான் எப்படி நான் சூரியன் எல்லா கண்களுக்கும் பொதுவாக காட்டுவது போல ஆதித்தன் போல் எவருக்கும் காட்டி பொருந்துவதே அல்ல ஆதித்தன் போல் எவருக்கும் காட்டி பொருந்துவதே அல்லால் பொய் மால் எவருக்கும் பொய்யான் மறந்து பொய்யான மயக்க உணர்வை அந்த தீய எண்ணங்களை எந்த உயிரிடத்திலும் மறந்தும் கூட ஏற்படுத்த மாட்டான் இறைவன் இறைவனுக்கு மறப்பெல்லாம் கிடையாது இருந்தாலும் ஒன்றை வலியுறுத்தி சொல்லும் போது நானும் அப்படி சொன்னேன் சொல்லுங்க நான் மறந்து கூட அப்படி சொல்ல மாட்டேன் அப்படிமா அது மாதிரி இறைவன் தீய எண்ணத்தை ஏற்படுத்த மாட்டான் என்பதை வலியுறுத்தும் பொருட்டு அவன் ஆதித்தன் மோர் எவருக்கும் காட்டி பொருந்துவதே அல்லால் போய் மால் எவருக்கும் வையான் மருந்து மால் தான் என்னது மயக்கம் அது மயக்கம்னா அதான் தீய சிந்தனை நல்ல சிந்தனை நல்லதோடு தீயதும் கலந்து இருக்காது કોઈ માળવે கொம்பையான் மறந்து சூரியன் எல்லா கண்களுக்கும் பொதுவா பார்க்க மாதிரி ஒளியை எல்லா சூரியன் எல்லா மக்களுக்கும் பொதுவா ஒளியை வாரி வழங்குகின்றார் எல்லாருடைய கண்களும் நல்ல பார்க்கும் திரும்பட்டு பார்க்கின்றன சூரிய ஒளியை பயன்படுத்தி பார்த்து அதன் பிறகு சில உயிர்கள் நல்ல செயல்களை செய்கின்றன சில உயிர்கள் தீய செயல்களை செய்கின்றன இப்போ பஸ் பயணத்துல ஒருவர் பாக்கெட்ல பஸ் வச்சிருக்கிறார் பஸ் போயிட்டு இருக்கிறார் அவருக்கு என்ன அவசரமோ வேலைக்கு போடுற அவசரத்துல அது பஸ் எடுத்துட்டு வச்சுட்டார் அதே போயமா எவ்வளவு விசாரணை விசாரணையில இன்னால்தான் தெரியுதான் தெரியுது சொல்லி போச்சு எங்க மொழிவாரே அவர் குடிச்சாங்க குடிச்சு நீதிமன்றத்தில் அவரை நிறுத்தினார்கள் என்னை அதே பக்கத்தில் உள்ள ஒரு மார்க்கெட் இருந்து பக்கத்துடைய இதான் நீ செஞ்சது முறையாகுமா அப்படின்னு கேட்கிறார் அவன் சொல்றான் சூரிய ஒளி காட்ட போய் தானே அவர் பாக்கெட்ல பத்து எனக்கு இருக்கிறது எனக்கு தெரியாது நான் எடுத்திருக்கவும் மாட்டேன் சூரியன் காட்ட போயினா அந்த பக்தை நான் பார்க்க வேண்டியது இதை எடுக்க வேண்டியது மாதிரிலாம் சந்தர்ப்பம் அதனால இதுக்கெல்லாம் சூரியன் தான் பொறுப்பு அவனை வந்து நீங்க கூண்ட நிறுத்துங்க அப்படின்னா குற்றவாளி கூண்ட நிறுத்துங்க என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கும் அது யாராவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்குமா ஆகவே காட்டி உதவி செய்தது சூரியன் சூரிய ஒளியை கொண்டு பொருட்களை பார்த்து நல்ல முடிவு எடுப்பதை விட்டுவிட்டு தீய முடிவுகளை எடுத்ததற்கு அந்த தீய முடிவுகளை எடுத்தவர் தான் பொருள் அதுபோலத்தான் சூரியன் எப்படி கண்ணுக்கு காட்டுகிறதோ அதுபோலத்தான் சிவபெருமான் அறிவுக்கு காட்டி உதவுகிறார் சூரியன் காட்டும் போது கண்ணுக்கு உள்ள இருப்பை போக்கி காட்டுகிறான் அந்த மாதிரி சிவபெருமான் உயிருக்கு காட்டும் போது உயிருக்கு தடையாய் உள்ள ஆணவருக்கு கொஞ்சம் போக்கி காட்டுது அந்த ஆன்மாவின் பக்குவத்துக்கு ஏற்ப ஆகவே பக்குவ குறைபாடு உள்ள ஆன்மா அந்த மனசக்தியின் ஆதிக்கத்துக்கு ரொம்பவே என்ன ஆகுது கட்டுப்படுது கட்டுப்படுத்தி கட்டுப்பட்டு அது அது ஏற்படுகிற ஏற்படுகிற விபரீத எண்ணங்களை எல்லாம் நல்ல பொருத்தமான எண்ணங்கள் என்று அந்த ஆன்மா முடிவெடுக்கிறது ஆமா அந்த பக்குவத்துக்கு நம்ம வச்சுட்டோம்னா அதில் எவ்வளவோ நிறைய ரூபா இருக்கலாமா எவ்வளோ நல்லா ஓட்டலாமா அதை வச்சு அப்படின்னு ஒரு முடிவு உண்டு ஆகவே உயிரை இப்படி பாதிப்பது எது என்றால் ஆணவ மரம் அந்த தீவினைக்கு தக்க பலனை கொடுத்து அதன் மூலம் அந்த ஆணவ மரத்தை சேரிப்பவன் தான் யாரு இறைவன் அவன் ஆதித்தன் போல் எவருக்கும் காட்டி பொருந்துவதே அல்ல பொய் மால் எவருக்கும் வையா மறந்து எப்படி அருமையான ஒரு வாழ்வியல் விளக்கம் பாருங்க தயவு மூலமா ஒரு சாரார் ஆணவமல உண்மையை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றார்கள் அதனால் எந்த சமயமுமே மலம் என்று ஒரு கோட்பாட்டை சொல்லவில்லை உங்கள் சித்தாந்த செயல்கள் பற்றி சொல்லுகிறீர்கள் நீங்கள் உயிர்கள் உள்ளன என்பதை உடன்படுகின்றீர்களா என்று அந்த சமயவாதிகளை கேட்கின்றார் ஆமா உயிர்கள் உள்ளன உடன்படுகின்றோம் உலகம் உள்ளதுன்னு ஒன்று கூறுகிறான் உலகம் உள்ளது இறைவன் இருக்கின்றான் இறைவன் இருக்கின்றான் இறைவன் உயிர்களை என்ன செய்கின்றான் உயிர்களிடத்தில் இறைவன் ஐந்தொழில் செய்கின்றான் உயிர்களுக்கு உடம்பு உடல் போன்ற உலகங்களை எல்லாம் படைத்து கொடுக்கின்றான் உயிர்களை அவற்றில் வாழ வைக்கின்றான் காக்கின்றான் ஊழி காலத்தில் இவற்றையெல்லாம் ஒழுக்கின்றான் அழிக்கின்றான் உயிர்களுக்கு வினைப்போகம் ஊட்டி அவர்களை பக்குவப்படுத்துகிறான் மறைத்தல் தொழில் பக்கம் வந்த போது அருள் செய்கிறான் அருள் தொழில் ஐந்து வழிகளை செய்கிறான் கொடுத்துக்கிறோம் அடுத்து ஐந்து வழியில் சொல்லட்டும் வேதங்கள் முத்தொழில்கள் சொல்லிட்டன முத்தொழில் செய்கிறான் ஐயா ஒத்துக்கிறோம் ஐந்து வழியாக இருக்கட்டும் அல்லது முத்தொழிலா இருக்கட்டும் எல்லாம் ஒண்ணுதான் இந்த ஐந்து தொழில் பட்டு வரும்போது உயிர்கள் எவ்வளவு சிரமப்படுகின்றன இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வருகின்றன உயிர்களுக்கு துன்பத்தை விட துன்பம் தானே மிகுதியா வருது இல்ல துன்பம் குறைத்தவர் வருது இன்பம் தான் மிகுதியா வருதுன்னு வச்சுக்கிட்டாலும் இந்த பிறவி ஒரு நாளே நிலையிட்டு கழிந்து போகின்றது அப்ப இவ்வளவு இன்பமான வாழ்க்கை இதுவும் நிலையில்லாம தானே போகுதுன்னு ஒரு பெரிய வருத்தம் தானே இங்க வரும் அது மட்டுமா ஒரே வகையான பிறவியில் இருக்க முடியுதா உள்ளாகி கூடாய் குழுவாய் மரமாகி சொன்ன மாதிரி வினைக்கு ஏற்ப எத்தனை வகையான பிறவிகளில் இந்த உயிர் உழன்று வர வேண்டியிருக்கிறது எவ்வளவு துன்பம் ஆகவே இந்த உயிருக்கு ஆணவ மரம் என்று ஒன்று இருப்பதனால்தான் அதை நீக்க வேண்டி அதற்கு வினைப்படங்களை கொடுக்க வேண்டியுள்ளது வினிக்கேற்ற பிறவிகளை கொடுக்க வேண்டியுள்ளது என்று சொல்லி உயிர்களை இப்படி பல்வகை பிறவிகளில் இறைவன் செலுத்துகிறான் உயிர்களுக்கு என்ன இருப்பதனால் உயிர்களுக்கு என்ன இருப்பதனால் ஆணவ மரம் என்ற ஒரு ஒரு தீய பொருள் உயிர்களிடத்தில் இருப்பதனால்தான் அதை போக்குவதற்காகத்தான் அந்த ஆணவமல ஆதிக்கத்தினால தான் உயிர்கள் வினை செய்கின்றன அப்ப அந்த ஆணவமல ஆதிக்கத்தை குறைக்கணும் படிப்படியா குறைச்சி முற்றிலுமா ஒழிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அந்த ஆணவமல ஆதிக்கத்தின் வழி அந்த உயிர்களை வினை செய்ய அனுமதிக்க வேண்டும் அப்புறம் அந்த வினைகளுக்கு என்ன செய்யணும் பலன்களை கொடுக்கணும் அந்த பலன்கள் தான் ஆணவமல ஆதிக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பக்குவத்தை உயிருக்கு ஏற்படுத்தும் எல்லா உயிருக்கும் என்ன தனி ஆணவமல தெளிவா செய்து நாமளே நூல் மூலமாக தெரிஞ்சுப்போம் அனுபவத்தை தெரிஞ்சுப்போம் இல்லையே தெரியுதோ தெரியலையோ வினைப்பட அனுபவிக்க அனுபவிக்க அந்த ஆணவங்களை பற்றி கூறி குழந்தைகள் மாதிரி தான் நாம இந்த ஞான ஞான விஷயங்கள்ல ஞான விஷயங்கள் நாம எல்லாருமே எல்லாருமே குழந்தைகள் மாதிரி நானும் தான் எல்லாரும் குழந்தைகள் தான் ஒரு குழந்தை இருக்குது அதுக்கு ஒரு நோய் இருக்குது டாக்டர் மருந்து மாத்திரை கொடுக்குறாரு மருந்து மாத்திரையை சாப்பிட சாப்பிட நோய் குறையுது இந்த நோய் நமக்கு இருக்குதுன்னு அந்த குழந்தைக்கு தெளிவா செய்யும் அந்த குழந்தைக்கு தெரியாதாலுமே அது அந்த மாத்திரையை சாப்பிட்றது மூலம் அந்த நோய் குறையுதா இல்லையா அதுபோல தன்னிடம் ஆணவ மனம் இருக்குது அப்படிங்கிற உண்மைதான் எந்த அம்மாவுக்கும் தெரியவில்லை என்றாலும் பெருமான் உரிய காலங்களில் வினைப்பலன்களை கொடுக்க கொடுக்க அந்த ஆணவ என்ன செய்யும் குறைந்து கொண்டே வரும் ஆணவ சக்தி கட்டுக்கொண்டே வரும் நல்லா அந்த ஆணவ சக்தி கட்டுதுன்னா சைவ நிதிக்காக வந்துவிடும் தான் அப்போ அந்த தன்னிடம் ஆணவம் இருக்கிறது என்பதை இது உணரும் ஞானாசிரியர் வந்து கொடுக்கும் போது நல்லாவே அனுபவிக்கிறோம் இப்போ அனுமானத்தில் உணரும் சைவத்தான் சொல்வது பொருத்தமாக தான் இருக்கு ஆணவமும் ஒரு மூலமாக இருக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு உணரும் ஆகவே அதை தெரிஞ்சிருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆணவமலத்தை தெரிந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் அல்ல இறைவன் வினைப்படனை ஊட்டினாலே எப்படி குழந்தை மருந்தை ஒழுங்காக சாப்பிட்டாலே அந்த நோயை பற்றிய அறிவு குழந்தைக்கு ஒண்ணு இல்லாட்டாலும் மருந்து சாப்பிட்டாலே அந்த நோய் என்ன செஞ்சிடும் குணமாயிரும் அத மாதிரி தான் வினைப்பலனை அனுபவிக்க அனுபவிக்க உயிரின் மரச்சக்தி சென்று கொண்டே வரும் என்று அருமையாக சொன்னார் ஆகவே அப்படி அந்த மரத்தை போக்குவதுதான் இறைவன் வேலை வினைப்படனை ஊட்டி மலசக்தியை ஒப்போதுதான் இறைவனின் வேலை தீய சிந்தனைகளுக்கு காரணம் உயிர் அறிவியல் கலந்திருக்கின்ற ஆனமல சக்தியே ஆகும் என்று சூரியன் காட்டுவதை ஓமையா சொல்லி எவ்வளவு அருமையாவது தாங்க பாருங்க ரொம்ப அதிக விஷயம் நடத்துவது அப்படி கேட்டுட்டாங்களே இறைவனை பொறுப்பாக்குறாங்களே தீய சிந்தனைகளுக்கெல்லாம் எப்படி விடை கூட போகிறான்னு பார்த்தா என்ன அழகா விடை கொடுத்துட்டாரு பாருங்க சிலர் ஆணவ மனத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் இப்படி கேட்கிறாங்க நீங்க என்ன ஆணவ மனம் ஒன்று இருக்கிறது சொல்றீங்க ஆணவ மனம் இல்லைன்னு வச்சுக்கிட்டாங்க அதுதான் சொன்னார் இறை உண்மையை ஒத்துக்கிறீங்களா உயிர் உண்மையை ஒத்துக்கிறீங்க உலக உண்மையை ஒத்துக்கிறீங்க இறைவன் உயிர்களுக்காக ஐந்தொழில் தெரிகிறான் அல்லது ஆகமங்கள் படிச்சாதான் ஐந்தொழில் பத்தி தெரியும் சித்தாந்த சித்தாந்த சாஸ்திரங்கள் படிக்கணும் வேதங்கள் அளவுக்கு மட்டும் படிச்சிருந்தாங்கன்னா முத்தொழில் தான் தெரியும் இறைவன் உயிர்களுக்கு முத்தொழில் செய்கிறான் சொல்லுங்க இருக்கட்டும் இந்த உயிர் துக்கம் இந்த பிறவிகளுக்கு மாறி மாறி பிறப்பதனால எவ்வளவு துன்பப்பட்டு வருகின்றன உயிர்கள் உள்ளாகி கூடாய் புழுவாய் மரமாகி ஒவ்வொரு பிறவியும் மாறும்போது எவ்வளவு துன்பப்படுகின்றன இந்த துன்பப்படுவதனால ஒரு பலன் இருக்கணும் இல்லையா மருந்து சாப்பிடுறான் மாத்திரை சாப்பிடுறான் அறுவை சிகிச்சை பண்றாங்க இப்படியெல்லாம் பல கஷ்டமான சிகிச்சைகளுக்கு ஒருவன் உட்படுகின்றான்னா அவனுக்கு ஒரு நோய் இருக்குது அந்த நோய் குணமாகுங்கிறதுக்காக இந்த கஷ்டங்கள் தாங்கிக்கலாம் நோயே இல்லாத ஒருவனுக்கு கசப்பான மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து வேலை வெளியே சாப்பிடணும் இல்லையா அப்புறம் அடுத்த வாரம் வாங்க அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும் இல்லையா அந்த டெஸ்ட் எடுங்க இந்த டெஸ்ட் எடுங்கன்னு ஒரு நோயும் இல்லாதவங்களை போட்டு இப்படி பல சிகிச்சை கொடுக்குறப்பா அப்படின்னு ஆள் அதை அதை ஆடா அதை குடும்பப்படுத்துறப்பா மாதிரி தானே அது குடும்பப்படுத்துறதுக்காக அது அதே மாதிரி இந்த உயிருக்கு அறியாமை என்ற ஒரு நோய் இல்லை என்றால் ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை என்றால் அறியாமையே உயிருக்கு ஏற்படாது அப்ப ஏன் இந்த உயிரை இத்தனை பிறவிகள்ல போயிட்டு பிறப்பு இறப்பு போட்டு கொள்ளணும் போட்டு பல்வேறு வெளிப்படங்களை ஏன் கொடுக்கணும் ஆணவ மலம் ஒன்றும் உயிருக்கு இல்லைன்னா அந்த உயிருக்கு முத்தியில தான் இருக்க முடியும் இருநூறு கண்டிருக்கணும் அது பிறந்து பிறவி எடுத்து என்ன செய்ய போகுது வினையை செய்ய போகுதுன்னா ஆணவமனம் இருந்தால் வினை என்பது என்ன யான் எனது என்ற செயற்போடு செய்யப்படுவது அதாவது சிவபுரான் செலுத்தி தான் உயிர் இயக்குது சிவபெருமான் அறிவிச்சு தான் உயிர் அறியுது இந்த உண்மையை உணராமல் நான் அறிகிறேன் நான் செய்கிறேன் என்ற தன்முனை போடு செய்யப்படும் செய்வதான வினை இல்லையா ஆணவமனம் இல்லாதவன்னா சிவனை அறிவதற்கு தடையே இல்லையே ஆணவமனம் இல்லைன்னா சிவபுரானை அறிவதற்கு எதுவும் இருக்க போகுது அப்ப சிவபுரான் நம்மை செலுத்துவதையும் அதனாலதான் நாம இயங்குகிறோம் என்பதும் நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அப்புறம் ஏன் நாம நம்ம செய்யற செயல் நம்ம செய்யணும்னு நினைக்க போறோம் அவன் செலுத்துதான் தெரிஞ்சு போச்சே அப்ப என்னிடத்தில் நடக்கும் செயலா சிவன் செயலை நான் உணர்வானே உணர்ந்து கொள்வானே அவன் அப்படியே தன் செயலில் நினைக்க போறான் தன் செயல் நினைச்சவனானையா வினை அப்ப ஆணவங்களை மறைப்பில்லாட்டா அவன் வினையே செய்ய மாட்டான் அப்புறம் வினை காரணமா பெருமைப்பட இல்லைங்க வினை காரணமா தான் போடுறாரு அந்த வினையை ஏன் செய்யணும் அனுகூலம் இல்லைன்னா அந்த வினையை வந்து செய்ய வேண்டியதில்லை எல்லாம் இறைவன் செய்யணும் தெளிவில் இருப்பான் ஆகவே ஆணவமலம் என்பது இல்லை என்றால் உயிர்களை பல்வேறு சிறப்புகளில் செலுத்துவதும் அதற்கு பல்வேறு அனுபவங்களை மாறி மாறி கொடுப்பதும் அப்புறம் அதற்கு இறப்பை உண்டாக்குவதும் இப்படி பல ஏழு வகையான பெருமைகளை போட்டு சுழற்றுவது என்பது கொடு இறக்கப்பட்டு செயலாகிவிடும் இல்லையா அது ஒரு நோயே இல்லாதவர்களுக்கு கடுமையான சிகிச்சைகளை செய்வது எப்படி இறக்கப்பட்டிருக்கிறோ அது போல ஆகிவிடும் இல்லையா என்று சித்தாந்த பரகாசியை தெளிவுபடுகிறது மரம் இல்லை என்றால் இறைவன் செய்யும் கருணை கருணையற்றதுன்னு ஆயிரும் எப்படி மறக்க முடியாத உண்மைவார்கள் மாணவர்களும் தான் சைவ மற்ற கருத்துக்களை விட சைவத்தமிழ் கருத்து தெளிவாக இருப்பதற்கு முக்கிய காரணம் சில விஷயங்கள் அதுல ஒன்று ஆணவ மரம் ஆணவ மரம் பிறவிக்கு அர்த்தம் தான் போயிடும் பிறவி என்பது என்ன ஒரு மருத்துவமனை பிணைப்படங்கள்லாம் என்ன சிகிச்சை இந்த சிகிச்சையால் நீக்கக்கூடிய நோய் எது அப்படி எதுவும் இல்லைன்னா அப்புறம் ஏன் இந்த சிகிச்சை வினை தாங்க அந்த நோய்னா அது பிறவிக்கு வந்தவர்களால் செய்யப்படுவது ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு முந்தையெல்லாம் வந்து நோய் இருக்கணும் அவன் நல்லா இருந்தா ஆஸ்பத்திரிக்கு வந்துதான் நோய் வந்தது அப்படின்னு சொன்னா அது நான் தான் இருக்கு ஆன்மா நல்லா இருந்தது உலகத்துக்கு தான் கெட்டு போச்சு எல்லாம் செய்யுது அப்படின்னா ஏன் இந்த கெட்டு போகக்கூடிய உலகத்துல போய் உயிரை எடுத்து போடுறான் இந்த உயிருக்கு முதலே முட்டி கொடுத்துருக்காங்க என்றெல்லாம் வரும் எனவே ஆணவம் என்பது இல்லை என்றால் இறைவன் செய்யக்கூடிய ஐந்தொழில்கள் அல்லது முற்றொழில்கள் கருணையற்றவை என்று ஆகிவிடுமே எப்படி நிலைநாட்டுறாரு பாருங்க இந்த பாங்கில் நிலைநாட்டப்படுதல் நம்ம பண்டாரத்தான் பார்க்க முடியும் மேலும் சித்தாந்த சிகாமணியிலே உலகியல் ஒழுக்கங்களை சொல்லி சொல்லி சைவ ஒழுக்கங்களையும் இணைத்து சொல்வார் அது ஒரு சிறப்பு அது நமக்கு எல்லா காலத்துக்கும் ரொம்ப அவசியமான ஒரு கருத்து சித்தாந்த சிகாமணியிலே சொல்லப்பட்டுள்ளது அதை எல்லாரும் மறவாமல் கடைபிடி சமயம் என்று உள்ளது சாதி என்று உள்ளது எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் சமயம் சார்ந்து உழகக்கூடியவர்கள் சைவர்களே கூட சொல்றார் எல்லா சமயத்தாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கிறார் ஒருவன் சமயம் சாதி என்று வரும்போது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சாதி கூட உழகக்கூடியது அந்த பிறகு முடிந்துவிட்டால் சாதி முடிந்துவிடும் சமயம் அந்த சமய ஞானம் என்பது ஆன்மாவுக்குரியது அது பிறவிதோறும் தொடர்ந்து வரும் புத்தி அடைவரும் அடைவரையும் அது இருக்கும் அடைந்த பிறகு இருக்கும் சமய ஞானம் புத்தியில பதியாகிய இறைவனையும் பசுவாகிய இறைவனையும் அறிவு நன்றார் சமய ஞானம் என்னைக்கும் உயிருக்கு இருப்பது சாதி என்பது இந்த ஒரு குறிப்பிட்ட பிறவியில அந்த கூட உடல் இருக்கின்ற அப்படி இருக்கும்போது சாதி சமயம் என்று வரும்போது சமயத்திற்கே சமயவாதிகள் உதயம் கொடுக்க வேண்டும் யார் அப்படி சமய நோக்கு என்பதை வைக்காமல் சாதி நோக்கு என்று வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சமய ஞானம் இல்லை அவர்களுக்கு சமய அனுஷ்டானம் இருக்காது என்று மூன்றாவது குருமகால் சரியான அவர்கள் யார் இவர்கள் குருமுதல்வர் மூர்த்திகள் நேரடி சீடர் அவர்கள் சொல்கிறார் சாதி உற்றாக்கு இல்லை தகும் சமயம் இதுனா உரையே சொல்ல வேண்டாம் சாதி உற்றாக்கு இல்லை தகும் சமயம் என்றால் அந்த சாதி நோக்கை பொருந்தியவர்களுக்கு அவரிடம் சமய நோக்கு என்பது இருக்காது இல்லையா நம்ம சமைக்கிறோம் நம்ம சமைக்கிறோம் அது இருக்கிறோம் ஐயா நம்ம சாதியை பெற்றதில்லை என்ற என்ற ஒரு எண்ணம் தான் அவர்கள் மேலோகும் அதனாலதான் சொன்னார் சாதி உற்றார்க்கு இல்லை தகும் சமயம் சமய நீதி உற்றார்க்கு ஒருவர் பார்க்கும்போது அறுவகை சமயங்கள்ல இது எந்த சமயம் அகச்சமயமா புறச்சமயமா அல்லது நம்ம சித்தாந்த செய்வோமா சித்தாந்த சைவநாயகர் சிவனடியா சிவனடியாக அது எம்மால் வணங்கத்தக்கவர் குரு இன்னும் சங்கமும் மூன்று இடங்களில் நம்ம பெருமான வழிபடணும் சித்தாந்த சைவர் என்று இருந்தாலே மற்ற மற்ற அம்சங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி இந்த சித்தாந்த சைவ நெறிக்கு வந்துவிட்டார் என்பதனாலேயே ஒரு இடத்தில் நாம் வேறென்று செய்ய வேண்டும் எல்லா உயிரிடத்திலும் அன்பு வைக்கணும் அது முதலே சைவ சமயத்தில் குரல் இருக்கு அதை சொல்லிட்டேன் அதே சமயத்தில் சிவனடியாக வரும்போது அவர்கள் சுகமாக போட வேண்டும் அதற்கு இந்த சாதி உணர்வு ரொம்ப அதிகமா இருந்தால் அது அது தடையாகும் அந்த அளவுக்குள் நாம் அதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் சாதி உற்றார்க்கு இல்லை கதும் சமயம் சட்சமய சட்ன ஆறு அந்த முன்னாடி இவர்கள் சொல்ல போட்டு முகம்னு வந்தா முகம் மெல்லினோம் மூ மெல்லினோம் அப்புறம் சண்முகம்னு வருது இல்லையா மற்றபடி இடையினம் வரும்போது பாருங்க அந்த ஷன்னு ஷட்டுன்னு ஆயிரும் ஆறு சுவை அதுக்கு சமஸ்கிருதம் என்ன ஆறு சுவை சுவைனா ரசம் பார்த்தோம் தன்மாத்திரைகள சுவை ரசம் இருக்குல்ல ஆறு சுவைக்கு என்ன பேரு ஷட் ரசம் கல்யாணம் விட்டேன் இல்லையா மாப்பிள்ளை பொண்ணு கொஞ்சமா சாப்பிடுவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு சுவையில ஒவ்வொரு பதார்த்தம் வச்சு ஷட் சட்ட சொன்னது வடமொழி சுவதி இன்னும் அழகாக உள்ளது ஆறு சுவை ஆறு சுவை கொண்ட பதார்த்தங்களை வாழ்க்கையில எல்லா விதமான அனுபவங்களும் இருக்கும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அப்படி ஒரு நிகழ்ச்சி கல்யாண வைபவத்தில் வச்சிருப்பாங்க சக்கரத்தை சாப்பிடுவாங்க சக்கரத்தனா என்ன ஆறு சுவை அத்வாக்கள் ஆறு சொல்றோம்னா சடத்துவா அங்கங்கள் ஆறு ஷடாங்கம் எனவே தற்சமயம் என்றால் ஆறு சமயம் அறுபதை சமயம் என்ற நோக்கிலே இருப்பவர்களுக்கு ஒருவரை பார்க்கும்போது முதலில் அவர் என்ன சமயத்தவர் என்ற சிந்தனை தான் அவருக்கு சாதி சிந்தனை பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது சச்சமய நீதி உற்றார்க்கு இல்லை நிகழ் சாதி என்று அருமையாக கொண்டிருந்தார் எல்லா காலத்திலும் பொன்போடு போன்று பேண வேண்டிய கருத்து ஒருவர் எதை பின்பற்றுகிறார் அவர் என்ன வர்ணத்தவர் என்பதை விட இவர் பின்பற்றுவது பதிவு சுமோச கொள்கையா ஆதவத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்கின்றாரா அவர் மீது நமக்கு அன்பு உறுதியாக வர வேண்டும் இல்லையா இனத்தால் நம்மளோட ஒற்றுமையாக இருக்கலாம் ஆனால் ஆதவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் நமக்கு முதன்மை ஏன்னா அடியார்களிடத்தில் நம்ம மற்றவர்களை விட வேறென்று மாற்றணும் உண்மைகளுக்கு சொல்லி சொல்ல முக்தி எப்ப கிடைக்கும் ஒரு இடத்துல வழிபட்டா கிடைக்காது அப்பா இம்மூர்த்திக்கு அழியாத காரணம் தான் செவ்வாய் அருளாலே அப்படின்னு மனமாசன் தான் கேட்டார் அப்ப மெய்கண்டா அதுக்கு என்ன பதில் சொன்னார் ஒப்பில் ஒரு லிங்க வேடமா ஊரில் இவை கொண்டால் கருவொன்றி நில்லார்கள் கான் என்றார் ஒரு லிங்கம் வேடம் இந்த வேடங்கள் சங்கமம் அழியார்கள் ஒரு லிங்க வேடம் இந்த மூன்று இடத்திலே வழிபாடு செய்வார்கள் கரு ஒன்றில் நில்லார்கள் கருவில் பிறக்க மாட்டார்கள் அப்ப திருவேடம் எப்படி எதை வச்சு சித்தாந்த சைவத்தை பின்பற்றி திருவேடம் அடையும் திருநீரு அணிந்திருக்க வேண்டும் ருத்ராட்சமும் அணிந்திருக்க வேண்டும் பதிவாசமாகிய மூன்று பதிபசு கோசமாகிய முப்பொருள்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் சிவலிங்க வழிபாடே வேறான வழிபாடு என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லையா இந்த திருநீரும் தண்டிகையும் வேதங்களில் விதிக்கப்பட்டிருப்பினும் சிவலிக்க வடிவான வேதங்களில் விதிக்கப்பட்டிருப்பினும் சிவாகமங்கள் விதித்தவாறு சிவதீட்சை பெற்றுக்கொண்டு வழிபட்டால் ஒழிய புத்தி சித்தியாது என்று விசுவசித்து அஞ்ஞானம் விசுவசித்தபடி ஒழுகும் மார்க்கம் சைவ சமயம் எனப்படும் இது யாழ்ப்பாணத்தோடு ஆர்மன் அவர்களுடைய வாக்கியம் அதை அப்படியே சொல்றான் சைவ சமயம் என்றால் என்ன என்று ஒரு வினாவை எடுத்து அதுக்கு விடையாளர் சிவபிரான முதல்ல சொல்றாரு சிவபெருமானே முழுமுதல் பரம்பொருள் என்றும் இதுலயே சந்தேகம் இருந்தா சைவ உள்ளே வரல எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் சிவபெருமானே முழுமுதல் பரம்பொருள் என்றும் அவன் அருளை செய்த வேத சிவாகமங்களே முதல் நூல்கள் என்றும் வேத சிவாகங்கள் முதல் நூல்னாலும் ரெண்டும் ஒரே நிலையில் அவற்று வேதங்கள் பொது சிவாகமம் சிறப்பு என்றும் விபோத வித்தாட்சங்களே சிவ சின்னங்கள் என்றும் ஸ்ரீபஞ்சாட்சரமே சிவமூல மந்திரம் என்றும் சிவலிங்கோபாசனையே சிவபெருமானுக்கு செய்யப்படும் மிக மேலான வழிபாடு என்றும் விபூதி ருத்ராட்சர தாரணமும் ஸ்ரீபஞ்சாட்சர ஜபமும் சிவலிங்க உபாசனையும் வேதத்துள் விதிக்கப்பட்டு இருந்தாலும் வேதத்துள் விதிக்கப்பட்டு இருந்தாலும் சிவாகமங்களில் விதிக்கப்பட்டபடி தீட்சை பெற்றுக்கொண்டு அனுஷ்டித்தால் ஒழிய கடைபிடித்தால் ஒழிய முக்தி சித்தியாது என்று விசுவசித்து அந்த விசுவாசம் வேணும் சிவாகமத்தினுடைய தீட்சை பெற்று சிவ வழிபாடு செய்தால்தான் முக்தி அல்லது முக்தி இல்லை என்ற விசுவாசம் அந்த உறுதியான நம்பிக்கை அப்படி அந்த விசுவாசத்தின் வழி நடக்கணும் என்ன அந்த தீட்சை பெற்ற அனுசரணம் செய்தல் விசேஷ தீட்சை பெற்றாங்களா சிவபூஜை செய்தல் திருப்போய் வழிபாடு செய்தல் தான் எந்த கருத்து மீது விசுவாசம் வைத்திருந்தானோ அதன்படி நடக்கிறான் அப்படி நடக்கின்ற அந்த நெறிமுறைக்குத்தான் சைவ சமயம் என்று பெயர் எத்துணை அருமையாக எல்லா சாத்திர கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து யாழ்ப்பாணத்தில் ஆரம்ப நாவல அப்படின்னு ஒரு கொடுக்கிறார் காரணம் கொடுக்கிறார் ஆகவே சட்சமய நீதி சட்சமய நீதி அதை மறக்கவே கூடாது நம்ம ஏன்னா இந்து சமயம் என்பது அது ஒரு பொது சமயம் அது ஒரு பொதுவான பெயர் இந்து சமயம் என்ற பெயர் எப்படி வழங்கப்படுகின்றது வேதங்களை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா சமய நெறிகளுக்கும் இந்து சமயம் என்பது பொது பெயர் இல்லையா அந்த ஒற்றுணர்வு வேண்டியதுதான் அதை நான் வேண்டாம் சொல்றேன் அதே சமயத்துல அதுல நாம பின்பற்றும் நெறி எது என்றால் சைவ நெறி அதான் வேத நெறியை தலைக்கோங்க சொல்லிட்டு என்ன சொன்னாரு மிகு சைவ குறைவிடாங்க வேத நெறி தலைக்கோங்க வேண்டிதான் வேத சார்பான சமயங்கள் எல்லா சமயங்களுமே நல்லா இருக்கட்டும் அது அல்லாத சமயங்களும் நல்லா இருக்கணும் எந்த சமயமும் நல்லா இருக்க வேண்டாம் ஆனா நம்முடைய சமயம் எது மிகு செய்வத்துறை அது விளங்கணும் அதுக்கு நாம நாம தான் வந்து பணி நாம பணி செஞ்சாலும் அது விளங்கும் அவரவர் தத்தம் சமயம் எது என்பதை அறிந்து விழிப்புணர்வுடன் கலந்து கொள்கின்றார் போல நம்முடைய சமயம் பதி பசு பாசம் பொருள் அதை ஏற்பவர்களா இல்லையா எல்லா சமய ஆச்சாரியர்களும் ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் அனுஷ்டானத்தில் சிறந்தவர்கள் பக்தியில் சிறந்தவர்கள் நம்முடைய மரியாதைக்கு உரியவர்கள் அதெல்லாம் ரெண்டாவது கிடையாது ஆனால் நாம் ஆச்சாரியராக யாரை போற்ற வேண்டும் இந்த ஆச்சாரியர் சிவாகமங்களில் சொல்லப்பட்ட பதி பசு மாசம் மூன்றும் மெய்ப்பொருள் என்று உடன்படுபவரா இவர் சித்தாந்த சாஸ்திரங்களையும் திருமுறைகளையும் பிரமாணம் என்று உடன்படுபவரா சிவபெருமானே முழுவதற் பரம்பொருள் மற்ற தேவர்களெல்லாம் உயிர் வர்க்கம் என்று சிவாகமங்கள் சொல்கின்றபடி உடன்படுவோனா அப்படின்னா இவர் நாம் பின்பற்றுவதற்கு ஆச்சாரியர் மதிப்பதை நம்ம எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கிறோம் ஆனா யாரை ஆச்சாரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாரை நம்ம பின்பற்ற முடியுமோ அவர்கள் நம்ம ஆச்சாரியர் மற்றவர்களை அவர்கள் அந்த சமயத்துக்கு ஆச்சாரியர் அவர்கள் ஆச்சாரிய சாந்தரம் குறைக்கவே இல்லை அவர்கள் அந்த நிலைக்கு ஆச்சாரியர் ஒழுக்கம் வாய்மை சீரம் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள் நம்முடைய வணக்கம் உண்டு பணிவான மரியாதை உண்டு எந்த விமர்சனமோ எந்த ஒரு தவறான கருத்தும் நம்ம சொல்லலை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நெறியை தான் பின்பற்ற முடியும் நீங்கள் பதிவு மாசம் முப்பொருளும் உண்மையிலும் அந்த உடனே நம்பிக்கிட்டு அந்த முப்பொருளையும் சொல்லாத நிலையை பின்பற்றினீங்கன்னா அது பல வழிகளுக்கு சுற்றி செல்வது எந்த ஒரு இடத்தையும் சென்று அணிய முடியாது இல்லையா நான் இங்க வரணும்னா ஒன்பது மணி இங்க வகுப்புனா நேரம் இங்க வரணும்னா நான் இந்த ஊர்ல கடத்து பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் என்னன்னு நான் பார்த்தது கிடையாது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வாரனேன் ஏற்கனவே ஊடு புதுசு அங்கெல்லாம் போயிட்டு கிடச்சா இங்கே வர்றதுக்கு வழி என்னன்னு தெரியாது இங்கே வர நினைச்சு வேற எங்கேயாவது போய் நின்றுட்டு இருப்பேன் இதெல்லாம் செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம் இல்லை நமக்கு இருக்கிறது கொஞ்சம் நேரம் வகுப்பு போகும்போது வகுப்பு போகணும் அது மாதிரி நமக்கு பிறவி என்பது ஒரு வகுக்கப்பட்ட ஒரு வாழ்நாள் இல்லையா இதாவது எவ்வளவு நேரம் தொடங்கி எவ்வளவு நேரம் கிளாஸ் நமக்கு தெரியும் பிறவியரோட ஆயுள்காலம் நமக்கு தெரியாதது தெரியாத ஒன்று இல்லையா அப்படி ஒரு நிலையாமை சூழ்ந்த பிறவியில் நாம இருக்கும் போது ஒரு நெறியை நம்ம பின்பற்றாமல் இந்த நெறியில கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அந்த நெறியில கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அவர் இருக்கா அப்படி இருக்காரா நாங்கள் அங்க போய் பார்ப்போம் இப்படி போனோம் என்றால் நம்ம எந்த முடிவான பயனையும் பெற முடியாது கிடைத்தற்கரிய பிறவியை வந்து நம்ம வீணாக்கிய நிலைக்கு வந்து விடுவோம் அதுதான் திருமூலர் என்ன சொல்ற சைவ சமய நெறி இல்லாதவரை சொல்ற சத்தம் சமய தகுதி இல்லாதவை சத்தம் சமய தகுதி இல்லாமல் குற்றம் ஒவ்வொருவரும் தன் சமயத்தில் சொல்லி அந்த நிலையில நிற்க வேண்டும் ஒரு நிலையை தான் பின்பற்றணும் திருமணம் சொல்றாங்க எல்லாருக்கும் பொதுவாக சொல்றாரு சத்தம் சமய தகுதி இல்லாதாரை இறைவன் தண்டிப்பான் என்று சொல்கிறார் அவரவர் சமயம் எது என்று தெரிந்து அந்த நெருங்கி இல்லாதவரை இறைவன் தட்டி தண்டிச்சது எதுக்கு அதுக்கப்புறமா நெருங்குது அப்படிங்கிறது தான் சத்தம் சமய தகுதி இல்லாதாரை அப்படின்னு சொல்லணும் ஆகவே அவர்களே இப்படி சித்தாந்த சிகாமணியானது அருமையான வாழ்வியல் கருத்துக்களை இது ஒரு வாழ்வியல் சாத்தியம் சித்தாந்த சிகாமணி ஆகவே முதலில் தட்சிணாமூர்த்தி தேசிய அருள் செய்த உபதேச பகுருடை விசகாரியம் என்ற நூல்கள் பார்த்தோம் அப்புறம் மூன்றாவது பட்டம் அபரமான தேசிக அவருடைய நூல்களை பார்த்து வருகின்றோம் சன்மார்க்க சித்தியார் சிவாச்சிரம தெளிவு சித்தாந்த சிகாமணி பார்த்தது அடுத்து என்ன தசகாரியம் தசகாரியம் தேசிகர் ஒரு தசகாரியம் செய்திருக்கிறார் பரமாதி தேசிகரும் செய்திருக்கிறார் பரமாதி செய்த தசகாரியம் தான் பண்டாறு சாஸ்திரங்களில் உள்ள தசகாரிய நூல்களிலே பெரியது அடியன் குறிப்பிட்டே நம்ம நினைவிருக்கோம் மெய்கண்ட சாஸ்திரங்களிலும் தசகாரியத்தை விளக்குகின்ற நூல் ஒன்று உண்டு உண்மை நிலை விளக்கம் ஆனால் ஆறு பாடங்கள் தான் ஆனால் அபரமான தேசியத்துடைய தசகாரியம் ஐம்பது பாடல்களுக்கு செயல்படும் தசகாரியத்தை புரிந்து கொள்வதற்கு நாம என்னென்ன சித்தாந்த செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருக்கணுமோ அதெல்லாம் அருமையாக எடுத்துரைக்கின்றார் அதுதான் என்ன அவருக்கு திருமணத்துல அவருக்கு தெரியுது தசகாரியத்தை பற்றி நான் விளக்கி நம்ம ஒரு நூல் செய்ய போறோம் நேர தசகாரியத்தை சொன்னோம்னா இது அடிப்படைகள்லாம் எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது தெரிஞ்சிருந்தாலும் அப்படியே மனசுல வச்சு வச்சிருக்க முடியாது அந்த அடிப்படையில போய் படிச்சுட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்லணும் சரி படிக்கணும்னு சொல்லிட்டு எஞ்சாவது நாள் படிக்கணும் அப்படியே மூடி வச்சிருவோம் அப்படியே போயிடும் அதனால அபராமதேசி அவர்கள் எப்படிலாம் நினைச்சிருக்காங்க பாருங்க இந்த தசகாரியம் புரியணும்னா பாசஞானம்னா என்ன புரியணும் பசுஞானம்னா என்ன பதிஞானம்னா என்ன மதபரிவாகம் என்றால் என்ன சத்திரிவாதம் என்றால் என்ன இதெல்லாம் தெளிவா வரையறையோட புரியணும் அப்ப இதை ஒவ்வொன்றையும் வரையறுத்து பாடல்கள் செய்கின்றது இந்த தசகாரிய நூல்கள் மூன்று இருப்பதனால அந்தந்த ஆசிரியர் பெயரோடு சேர்த்து வழங்கப்படும் கிருஷ்ணாமூர்த்தி தேசிக தசகாரியம் பலவான தேசிக தசகாரியம் சுவாமிநாத தேசிக தசகாரியம் இப்ப என்ன அப்படின்னா இந்த அம்பலவான தேசிக தசகாரியத்துக்கு என்ன சிறப்புன்னா கிருஷ்ணாமூர்த்திய சிகர் தசகாரியத்துக்கு என்ன சிறப்பு இந்த தசகாரிய செய்திகள் சிவஞான போதத்தில் எப்படி சொல்லப்பட்டுள்ளன நாங்கன்னா உண்மை உண்மை நெறி விளக்கம் அதுதான் தசகாரியம் அது தசகாரியம் மட்டும் சொல்லப்படுது அந்த பெயர்களோடு சொல்லப்படுது தத்துவ ரூபம் தத்துவ ரீசம்னு ஒரு சிவஞான அந்த பெயர்கள் வேணா வெளிப்படையா இல்லாம இருக்கலாம் ஆனால் தசகாரியம் பற்றிய விளக்கங்கள் சிவஞான போதத்திலும் உள்ளன என்பதை கிருஷ்ணாமூர்த்தி தசகாரியம் சுட்டிக்காட்டு ஒரு பெரிய விஷயம் அது அந்த ரசகாரியனோடு சிறப்பு அம்பலமான ரசிகர் ரசகாரியத்தின் சிறப்பு என்ன என்றால் ரசகாரியத்தை பற்றி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை புரிந்து கொள்வதற்கு என்னென்ன அடிப்படை அறிவை எல்லாம் பெற்றிருக்க வேண்டும் வாசஞானம் பசுஞானம் பதிஞானம் பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும் அதுபோல இருவினை ஒப்பு மரபரி பாகம் சத்திரி பாகம் இதெல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஆகவே இவற்றை எல்லாம் சிலர் படிச்சிருக்கலாம் சிலர் படிச்சு மறந்துருக்கலாம் அதை படிச்சுட்டு இதுக்கு வாங்கையாம அப்படின்னு நாலு அதை ஓடி போயிடலாம் அதனால நாம அவற்றை பற்றியெல்லாம் முதல்ல சொல்லி இருக்கோம் அவற்றை பற்றியெல்லாம் நல்லா விளக்கிட்டு அப்புறம் தசகாலத்துக்கு அப்படியே வருவார் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஆசாரியுடைய பெருங்காரி இதுதான் அம்பலமானதற்கு தசகாலத்துக்கு விசேஷம் ஜீவன் முக்திக்கும் பரமுத்திக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது நமக்கு தெரியும் ஜீவன்முக்தி அடைந்த ஆன்மாவும் சிவத்தோடு கலந்து விட்டது முத்தினாலே இது ஆன்மா சிவத்தோடு கலக்கிறது தானே சிவத்தோடு கலந்து என்ன ஆயிரும் சிவம் ஆயிரும் தான் ஆதன் முக்தி அதான் தான் ஏதுன்னு கேட்டார் ஜீவன் முக்தி அடைந்த ஆன்மாவும் சிவத்தோடு ஒன்றுபட்டு விட்டது வரமுக்தி அடைந்த ஆன்மாவும் சிவத்தோடு ஒன்றுபட்டு விட்டது ஆனாலும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க ஜீவன் முக்தி நிலைக்கும் பரமுக்தி நிலைக்கும் ஜீவமுத்திரையில உடல் நீங்காமல் இருக்கும் பரமுத்திரையில உடல் நீங்கி இருக்கும் இந்த ஒரு வித்தியாசம் தான் நமக்கு தெரியும் இதன் மூலம் என்ன உணர்வு ஏற்படுகிறது என்பதை சொல்கிறது நம்பரவர்கள் இருக்கிறார்கள் வேற எந்த நூலையும் நம்ம பார்க்க முடியாது உடல் நீங்கல ஜீவமுத்தியில சரி பரமத்துறை நீங்கிடுது இதனால அந்த ஆன்மாட்ட ஏதாவது வேறுபாடு ஏற்படுதான்னா ஏற்படாதுன்னா நம்ம சொல்லுவோம் ஆன்மாதான் சிவத்தோடு ஒன்றுபட்டாச்சு சார் உடல் இருக்கும் போதே என்ன பண்ணியாச்சு ஆன்மா சுகத்தோடு ஒன்றுபட்டாச்சு புத்திகளே அப்புறம் உடல் இருக்கும் போது இந்த ஆன்மாவுக்கு என்ன சிவானுபவம் தான் கிடைக்குது உடல் மூலமா வர்ற உடல் அனுபவமா கிடைச்சது இல்ல ஆன்மா உடலை சார்ந்து இல்லையே அது சிவத்தோடு சேர்ந்து சிவானுபவத்தை தான் அனுபவிச்சது உடல் நீங்க பிறகும் அந்த சிவானுபவ அனுபவம் அப்படியே தொடர்ந்து இருக்கு அவ்வளவுதான் ஆகவே உடல் இருக்கே இல்லை இது மட்டும்தான் வித்தியாசம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் உடல் இருப்பதனால் ஒரு அனுபவம் ஏற்படுகிறது பரமத்திய உடல் நீங்கி விட்டதால் அந்த அனுபவம் ஏற்படாது என்ன அப்படின்னா ஜீவன் முத்தர்கள் முத்தி அடைந்தவர்கள் தான் அவர்களுக்கு ஆணவம் கண்மம் மாய மும்மலங்கள் நீங்கி விட்டன கொஞ்சம் ஆணவமாக இருக்கும் அப்படின்னாலும் ஜீவன் முத்தியில பரமுத்தியில தான் அது குறையும் நீங்கும் திருத்தம் அப்படி அப்படியெல்லாம் நம்முடைய நூல்கள் சொல்லவில்லை சிவஞான சித்தியார் பதினோராம் சூத்திரம் பாருங்கள் ஆதாரம் அதுதான் சிவஞான சித்தியார் பதினோராம் சூத்திரம் பரமுத்தியில் அடையக்கூடிய அந்த நிலைமையை இந்த சீவமுத்தியிலேயே உயிர் அடைந்துவிடும் என்று பதினோராம் சூத்திரம் கூறுகிறது அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே என்ற மாதிரி இந்த வாசகம் வரும் அதை கொஞ்சம் பதினோராம் சூத்திரம் குறிச்சுக்கோங்க அதை நீங்க பாருங்கள் நிலை பெறக்கூடிய பேரின்ப அனுபவத்தை இந்த பெறுவதனாலே இருக்கு அப்போ அதனால சிவமூர்த்தியில முழுமையா மூர்த்தி அடைஞ்சிருச்சு ஆணவமனம் மிச்சம் செஞ்சு இருந்தாலும் மூர்த்தி பேரின்பம் கிடைக்காது பேரின்பம் கிடைப்பதற்கு ஆணவமனம் ஒடுங்கியதுதான் காரணம்னு உண்மை விளக்கம் சொல்லிச்சுல இசை விளைவித்த மரம்னு தான் ஒடுங்கி இருந்துட்டு இந்த இன்பம் உயிர் உண்டாவதுக்கு அது வழிவிட்டுட்டு இவ்வளவு காலமும் வழிவிடாம தடுத்துக்கிட்டு இருக்குது தான் சக்தி ஒடுங்கி இன்பத்தை உயிரணுவிற்கு வழிவிடுகிறது ஆகவே ஜீவன்முக்தி பரமூர்த்தியில உயிருக்கு சிவானுபவத்துல வித்தியாசமே இல்லை ஆனா சீவன் இருக்கும் இருக்கும்போது உடல் நீங்காம இருப்பதனால அந்த உடலுக்கு வரக்கூடிய வினைப்படம் வந்துகிட்டு இருக்கும் அந்த வினைப்படம் கற்று அது செலுத்தாது அது சிவத்திற்கு குறைஞ்சிச்சு அது உடல் உடல் அளவுல வேணும் உடல் ஊடாய் மாங்க அது பெரிய சாத்திரங்கள் படிக்கும் போது படிக்கும் சில சமயம் திருக்கோயில் வழிபாடு இல்லையா மற்ற சிவஞானிகள் ஒருவருக்கு ஒருவர் வழிபடுதல் இதெல்லாம் நடக்கும் அப்ப மட்டும் உடல் வழிய உலகத்தை அவர்கள் அறிவார்கள் அறிவார்கள்னா தான் அறிவார்கள் வேலையே அறிய மாட்டார்கள் அடியார்களை தான் அறிவார்கள் குருநாதரை தான் அறிவார்கள் வேற அறிய மாட்டார்கள் அப்படி அறியும் போது அந்த திருக்கோயில் வழிபாடுகள் செம்மையாக நடந்தால் அந்த சீவனத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகும் திருக்கோயில் வழிபாடுகள் செம்மையாக நடைபெறவில்லை என்றால் ஒரு வருத்தம் உண்டாகும் இந்த அரிய செய்தி எங்க பார்க்க முடியாது சிவனுக்கு போய் பார்க்க முடியாது அப்ப திரு திருமணத்துக்கு பார்க்கும்போது அப்பதான் நமக்கு உண்மை தெரியுது இல்லையா முன்னவனால் கோயில் பூத்தைகள் முக்கிய மன்னருக்கு கூட சொல்றாங்க அப்ப எவ்வளவு அவர் வந்து உணர்ந்து சொல்றாரு இல்லையா ஆகவே அந்த சிறுவன் புத்தர்கள் எப்போ உடலுக்கு வருவார்கள்னா அந்த திருக்கோயில் தரிசனம் அடியார் தரிசனம் போது வருவார் அப்போ திருக்கோயில் அந்த பூஜை முதலியவை சரியாக நடைபெறுகின்றன மக்கள் எல்லாம் திருக்கோயிலை நல்ல முறையில் பேணுகின்றார்கள் என்றால் ஒரு மகிழ்ச்சி மக்கள் பேணவில்லை அதனால இப்படி இருக்குன்னா ஒரு வருத்தம் இந்த மகிழ்ச்சியை வருத்தம் கூட இல்லாத நிலைதான் பரமுத்தியம் ஏன்னா உடனே நீங்கிட்டது உடல் மூலமா அறியக்கூடிய வேலையே இல்லை திருக்கோயில் அடியார் ஒரு வழக்கம் கூட இல்லை அது சிவத்தோடு ஒன்றாயாச்சு இது உடலுக்கு வர வேண்டியதே இல்லை அதனால இந்த வருத்தம் சிவாலயம் தொடர்பான ஒரு மகிழ்ச்சி வருத்தம் இது கூட இதானது பரமுத்தின்னு சிவமுத்திக்கும் பரமுத்திக்கும் உள்ள ஒரு மேலான வேறுபாட்டை ஏன் அப்படின்னா மற்ற உயிர்கள் மேல வச்ச கருணை தான் அது என்னன்னா சிவாலயத்துல பூஜைகள் நியமமாக நடைபெற்றால் உலகத்து உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கும் உலகத்து உயிர்களுடைய நன்மைக்கு இப்படி ஒரு இடையூறு நடக்குது இந்த பூஜை நல்லா நடைபெற்றாலும் உயிர்கள் தான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் உலக நலனுக்கும் இடையூறு நடக்கிறதே சொல்லி அந்த பொதுநல நோக்கி அவர்கள் வருவார்கள் நல்லா நடைபெற்ற ஆக எல்லா உயிர்களும் நல்லா இருப்பார்கள் சொல்லி மகிழ்வார்கள் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ரொம்ப உயர்ந்த கருத்து இது பார்த்தீங்கன்னா அபராமதேசி இதெல்லாம் பார்க்கணும் ஆகவே அபராமதேசி அவருடைய நூல்கள் எத்தனை பார்த்திருக்கின்றோம் தன்மார்க்க வித்யா சிவாச்சரண தெளிவு சித்தாந்த சிகாமணி ரத்தகாரி அடுத்து உபாய நிட்டை வெட்பா உபாயம் நிட்டை வெட்பம் உதவி சமாதானம் உதவி வெட்பம் வாயினை வெப்பா இது ஒரு மிகச்சிற இது மிகச்சிறந்த நூல் இந்த நூலினுடைய பொருள் இந்த நூலில் எடுத்துக்கொண்ட பொருள் என்னவென்றால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தான் ஆன்மா என்பதை உணர வேண்டும் கேவல நிலையில் நாம போது நாம நம்ம ஆன்மான உணர முடியாத வாய்ப்பே இல்லை தேவன நிலையில் இருந்த நமக்கு உடலை படைத்துக் கொடுத்திருக்கிறான் உலகங்களை படைத்துக் கொடுக்கிறான் எதுக்காக தெரியுமா நாம் ஆன்மான உணர்வதற்காக தான் அந்த உலகை அனுபவிப்பதற்காக நான் நினைச்சிட்டு அப்படி இல்லை நாம ஆன்மான உணர்வு உணர்வதற்காக தான் உடம்பே கொடுத்திருக்கிறான் மருவும் தனுவதனை மற்றுயிர் மேல் வைத்தல் தெரியும் பொருளை தெரிய என்று ஒரு பாட்டில் சொல்றாரு வாயினட்டை இந்த உடம்ப உயிர் உயிர்ன்றத வச்சது எதுக்கு தெரியுமா அதன் மூலம் உயிர் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பொருட்களை தெரிந்து கொள்ளணும் என்ன அப்படின்னா இந்த உடல் மூலமாக அறிந்து வருகின்றேனே இந்த உடல் மூலம் இன்ப துன்பங்களை அனுபவித்து வருகின்றேனே அப்படி அறிந்து அனுபவித்து வருகின்ற நான் தான் ஆன்மா ஏன் ஏன் உடல் மூலமா நான் அறிகிறேன் அப்படி அநேக நான் தான் ஆன்மான் ஏன் இப்படி கூட சுற்றி உழைக்கணும் இந்த உடல் தான் நானும் ஈஸியாக இருக்க போலாமே என்று உலகா எழுத சொல்கிறார் இந்த உடல் காணப்படும் உடல் ஜடமாக உள்ளது அதான் பார்த்தோம்னா இதுல ஒரு உறுப்பு வேலை செய்யலைன்னா ஒரு ஜட பொருள் எடுத்து தப்பிட்ட வைக்கிறோம் பார்த்தோம்னா பிரேக் வைக்கிறோம் பிரேக் பிரேக்கர் வைக்கிறோம் இதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்துக்கிறோம் உண்மை வருகிறது ஆக உடல் உறுப்புகள் வேலை செய்யலைன்னா பொருள்களை எடுத்து அதற்கு பிரதிகள் ஆகவே இந்த உடம்பு ஒரு ஜடம் என்பது தெளிவாகின்றது ஜடப்பொருளுக்கு எப்படி இன்பதும்ப அனுபவம் கிடைக்கும் ஜடப்பொருள் எப்படி துன்ப அனுபவங்களை பெறும் ஆகவே ஜடமாகிய இந்த உடம்பில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற அறிவு பொருளாக ஆன்மா இந்த பொருள் நான் இருக்கிறேன் இந்த ஞானம் எப்போ உண்டாகும் உடம்பு கொடுத்தாதான் இந்த உயிருக்கு அறிவு விளங்கி உடம்பு உடம்பு அறிவு விளங்கி இந்த உடம்பு ஜடமா இருக்கு அப்ப நான் யார் அப்ப நான் உயிர் ஆன்மா இது தெளிவா அப்பதான் உண்டாகும் சரி இந்த ஆன்மா வகைனா இந்த உடம்புக்குள்ள எப்படி வந்தேன் நானா இந்த உடம்பை தேர்ந்தெடுக்கலையே இந்த உடம்பாகவும் வந்து என்ன கொடுக்க முடியாது இந்த ஜடம் இந்த உடம்போடு என்னை சேர்த்து வைத்து இந்த பிறவியில என்னை செலுத்திய பொருள் ஒன்று இருக்க வேண்டும் அந்த பொருள் தான் இறைவன் இப்படி உயிராகிய தன்னையும் தன் தலைவனாகிய இறைவனையும் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த உடம்பையே சுவாமி நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த உடம்பு கொடுக்கப்பட்ட நோக்கம் அதுதான் எவ்வளவு உயர்ந்த கருத்து பாருங்க அதான் இதை விட்டுட்டு எங்கெல்லாமோ பண்றோமே அப்பதான் நம்மளுக்கு ஓடுது இந்த உடம்பு கொடுத்த நோக்கம் இந்த உடம்புல ஞானேந்திரியம் இருக்கு இல்லையா மெய் வாய் கண் மூட்டு செடி இவற்றை கொண்டு நல்ல உடம்புகளை அனுபவித்து நல்லா சந்தோஷமா வாழணும் இதுதான் உடம்பு கடவுள் உண்மையை ஒத்துக்கொள்வர்கள் கூட அவர்களை கூட பெரும்பாலானவர் இந்த காலத்துல தான் இருக்கிறாங்க கடவுள் ஏன் நம்மளுக்கு இந்த உதவியை கொடுத்தா அப்படி கூட சொல்ல மாட்டாங்க கடவுள் நம்ம ஏன் படைச்சாலும் அப்படிம்பாங்க நம்ம சித்தாந்த கூட வரும்போதுதான் கடவுள் உயிரை படைக்கிற பதினை போர் பசுவாசம் அனாதி கடவுள் படைச்சதெல்லாம் உயிருக்காக உடம்பு தான் படைச்சு கொடுத்துருக்காரு உயிர் வாழ்வதற்காக அந்த உடம்பை கொண்டு உயிர் வாழ்வதற்காக உலகத்தை படைச்சு கொடுத்துருக்கிறார் மாலையிலிருந்து உடல் உலகங்களை படைப்பதுதான் இறைவனுடைய படைத்த தொழில் உயிர் அவர் படைக்கல இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா திருமந்திரம் பண்றது பார்த்தோம் அங்கே உலகத்தவர்கள் நல்ல கோயில் வழிபாடு எல்லாம் செய்பவர்கள் இறைபக்தி எல்லாம் உள்ளவர்கள் தான் ஆனா இந்த மாதிரி வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் என்ன சொல்வார்கள் இறைவன் ஏன் நம்மளை படித்தான் அப்படின்னு அந்த உலகத்தில் நல்லபடியா வாழ்ந்து நல்ல புண்ணியங்களை செஞ்சு சம்பாதிச்சு நல்ல நல்லபடியான இன்ப அனுபவங்களை எல்லாம் பெறணும் சந்தோஷமா வாழணும் நாம அதுக்காக தான் படைச்சாலும் இப்படி பொதுவாக சொல்லிட்டு போவான் நம்ம பாருங்க நம்ம சித்தாந்த சாத்திரம் பட்டாள சாத்திரம் ஒவ்வொரு சாப்பிடமும் சொல்லியிருக்க பாங்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இப்ப இந்த உபநிதி வேணுமானா எப்படி சொல்றாரு பாருங்க இந்த உடம்பு ஏன் நமக்கு படித்து கொடுக்கப்பட்டிருக்கும் போது அது மூலமா உயிராகிய நம்மை நாம் அறியணும் உயிராகிய நம்மையும் இந்த உடம்பையும் சேர்த்து வச்ச தலைவனாகி இறைவன் அறியணும் இல்லையா ஏன் இந்த உடம்போடு சேர்த்து வைக்காம புத்தியே கொடுத்துருக்காம அப்படி இந்த உடம்போடு சேர்ந்து வாழ்வதன் மூலம் ஒரு குறைபாட்டிலிருந்து நாம நீக்கிக் கொள்ள வேண்டும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி சிகிச்சை எடுப்பதன் மூலம் ஒரு நோயிலிருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும் தான் அதை பண்றோம் இந்த உடம்பு நமக்கு ஒரு மருத்துவமனை இந்த உடம்பு உடம்பு உடம்புனா ஒரு மருத்துவமனை போன்றது இந்த உடம்பு மருத்துவமனை உடம்பு அந்த மருத்துவமனை நம்ம அட்மிட் ஆகிட்டு ரூம் இல்லையா இதுக்கு ஃபீஸ் எல்லாம் நம்ம முதலே கிடையாது இல்லை முன்வினைகள் முன்னை புண்ணியத்தினால்தான் இந்த அருமையான மனித உடம்பு கிடைச்சிருக்கு இல்லையா அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆஸ்பத்திரியில ரூம் போடலாம்னா சொல்லுமோ தெரியும் ஓடிட்டு நினைப்போம் அந்த கவலை வேண்டாம் முதலே கொடுக்குற சிகிச்சையை தான் நல்லபடியா நாம எடுத்துக்கணும் முதல்ல சிகிச்சையும் நம்ம புரிஞ்சுக்கணும் துன்பமோ துன்பமோ இன்பத்தினால் ஒன்றும் மகிழ போக மகிழ வேண்டியதில்லை இன்பம்னா முத்தி தான் இன்பங்கிற இந்த பக்குவம் தான் இன்னைக்கு வெளியே போகுது நான் முதலே சொன்ன மாதிரி இல்லை உயரமான விஷயங்கள் தான் என்ன அன்னைக்கு வைகண்ட தாத்தன் சொல்றது சொல்லியிருக்கேன் நீ பண்டார சாஸ்திரம் சொல்றது சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் மற்றபடி இதை உணர்வதற்கு நான் இன்னும் நீண்ட பயணத்தை மேற்கொள்ளணும் எத்தனை பேருக்கு எடுத்தவரை உணர முடியுமோ தெரியல ஆனா அவர்கள்லாம் அப்படி சொல்கிறார்கள் போது நம்ம எல்லாருக்கும் தெரியுது சிவனை அனுபவத்தில் இங்கு இருக்கின்றவர்கள் என்னை விட அனுபவம் வழிபாட்டு அனுபவம் திருமுறை சிந்திக்கின்ற அனுபவம் நிறைய பெற்றிருந்தீங்கன்னா கேட்ட மாத்திரத்தில் இந்த உணர்வு உங்களுக்கு மிக அருமையாக வருது வாய்ப்பு இருக்கு முதல்ல சொல்றவங்களுக்கு தான் அந்த அனுபவம் வரணும் முதல்ல வரணும் இல்லை அது அந்தந்த ஆன்மா ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு இண்டிவிஜுவல் சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி இந்த ஆன்மா சிவபெருமாடு எந்த அளவுக்கு தெரிவிக்கிறதோ இல்லையா அதற்கு ஏற்ப இந்த தெரிவிக்கலாம் தெரிஞ்சவுடன் அந்த சிவனையும் சொல்வதை விட அந்த சிவபக்தியும் அதிகமா இருக்கலாம் கேட்பவர்கள் இதெல்லாம் சில வாய்ப்பு சில சான்றோடு சேர்ந்ததனால் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதே போல பரிமாறிக்கொள்கிறேன் அவ்வளவுதான் காலையில மத்தியான சாப்பாட்ட உணவு பரிமாறுகின்றார்கள் சமைத்த உணவை பரிமாறுகின்றார்கள் அது மாதிரி கேட்ட செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன் ஆகவே இப்படி இருக்கு பகவான் தத்துவத்தை உபாயத்தை ரொம்ப அருமையா சொல்லிட்டு சொந்தித்த காயம் குறைவதற்கு முன் உயிரை சிந்தித்தார் கண்டோ திடமாகும் என்று ஒரு பாடல் சொந்தித்த காயம் சொந்தம் என்றால் என்ன பந்தம் தான் நமக்கு பந்தமா இந்த உடல் பொருந்திருக்குது எத்தனையோ முக்கிய வேலைகள் நமக்கு இருக்கலாம் அங்க போனோம் அந்த வேலையை பார்க்கணும் இந்த போனோம் இந்த வேலையை பார்க்கணும் இந்த வேலை தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா முதல்ல அதை சரி பண்ணிட்டுதான் இந்த வேலையை பார்ப்போம் மீதி நான் வேலையை பார்ப்பான்ட்டு போனா அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாயிரும் ஒரு சாதாரண வேலையை பார்க்கறது தங்கடமாயிருக்கும் இது என்ன இது உடல் நமக்கு ஒரு பந்தம் எதுலாம் பந்தம்னு சொல்றோம் அந்த அந்த பொருள் நல்லா இருந்தால்தான் நாம நல்லா இருக்க முடியும் அந்த பொருள் தான் நாம இருக்கிறோம் அப்படி இருக்கிற பொருள் எல்லாமே பந்தம் தான் வீட்டில நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் நல்லபடியாக தான் நாம மகிழ்ச்சியா இருக்க முடியும் ஒரு இடத்துக்கு போறோம்னா அதனால அவர்களுக்கு எதுவும் சிரமம் இல்லை அப்படின்னா தான் போக முடியும் அப்படிப்பட்ட சூழல் நமக்கு பெருமான் தந்திருக்கிறார் அதனால இங்க வந்துட்டோம் இல்ல இந்த மாதிரி பையனுக்கு ஒரு முக்கியமானது இருக்கு நம்ம கூட போக வேண்டியது இருக்கு பொண்ணுக்கு ஒரு திருமண நிகழ்ச்சி வருது அது சம்பந்தமா வருவாங்க பார்ப்பாங்க நம்ம அந்த கடமையை செய்ய வேண்டியது இருக்கு இப்படிலாம் வந்தா ஏன் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு நினைச்ச முடியல போக முடியாது அந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டு தான் போக முடியும் இப்போ இவர்கள் இல்லாமல் முடியாத இவர்களை சார்ந்துதான் இருக்கிறவங்க போது அது எல்லாமே பந்தம் அதான் சொந்த பந்தம் சொல்லிட்டாங்க சொந்த பந்தம் அது உடல் அது பிரதானமான பந்தம் அது நல்லா இருந்தால் எதுவுமே செய்ய முடியும் ஆகவே இந்த பந்தமாக வந்து பொருந்திருக்கிறது இந்த உடம்பு பொருந்திருக்க காயம் காயம்னா உடம்பு தொலைவதன் முன் இந்த உடம்பு ஒரு காலத்துல நம்ம விட்டு நீக்கி போயிடும் இல்லையா அந்த நிலையாமைய எப்படி இகழ்ச்சியா சொல்றாங்க பாருங்க இது உடஞ்சு போகக்கூடியதா உடம்புங்க நம்ம ஆச்சாரிய மூணா அஞ்சாம் இல்லையா பொந்தித்த காயம் தொலைவதன் முன் எதை பற்றி சிந்திக்கணும் உயிரை சிந்திக்க வேண்டும் இந்த உடம்பில் இருக்கின்ற நான் உயிர் என்ற சிந்தனை வந்தால்தான் ஆகா நான் நிலையில்லாத உடம்புகளா இருக்கிறேன் எனக்கு எப்பவும் ஒரு நிலையான இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும் அப்ப சகித்தாந்த சொல்றாங்க சிவபெருமான் திருவடி பேரே நிலையானது அதுக்கு என்ன செய்யணும் எல்லாம் சொல்றாங்க ஆகவே அதை அதை உணர்ந்தால்தான் அப்பதான் நமக்கு பயன் இருக்கிறது அப்பதான் திடம் திடம்னா என்ன இது உறுதி உறுதியற்ற உடம்புல இருக்கிறோம் அப்பதான் ஒரு உறுதியான சுயத்தாழ்வு கிடைக்கும் அதான் ஒந்தித்த தாயம் குறைவதற்கு முன் உயிரை சிந்தித்தார்கன்றோ திடமாகும் திடம்னா என்ன உறுதியான ஒரு சார்பு சிவச்சார்பு சிவச்சார்புன்னா அது முத்தி முத்தி அடைஞ்சிட்டு அப்புறம் அதுல இருந்து மறுபடி பிறவிக்கு வருவது இல்லை மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் கற்றிருந்து மெய்ப்பொருள் கண்டால் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க சற்று கற்க வேண்டிய மெய் நூல்களை ஞான நூல்களை கற்று அந்த வழியிலே நின்றவர்கள் எந்த நிலைக்கு போய் பொருந்துவார்கள் தெரியுமா மீண்டும் உலகத்தில் வந்து பிறவாத ஒரு நிலையை பெறுவார்கள் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அங்கே இறைவனை போற்ற போற்ற போற்றி புகழ இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் ஐயா இருள் சேர் இருவினையும் சேரா யாருக்கும் சேரா எல்லாரும் இருவினையில தான் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க இருவினையும் சேரான்னு சொல்றீங்க யாருக்கும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன் இறைவனுடைய புகழ் அதான் அர்த்தமுள்ள புகழாம் நாம் பாட்டுக்கு என்ன புகழ் இருக்கேன்னா அது அர்த்தமுள்ள இல்லைங்கிறார் இறைவனுடைய புகழ் தான் அர்த்தமுள்ள புகழ் இறைவனுடைய பொருள் புகழ் புரிதல் புரிந்தா புகழ் புரிந்தா இருக்கும் புரிதல்னா எப்பொழுதும் மேற்கொள்ளுதல் கவிஞர்கள் எழுதுவார் இறைவனை எப்பொழுதும் போற்றுதல் அப்படி எப்போதும் இறைவனே போட்டு வரணும் இறைவனே போட்டுட்டே இருப்பானா எப்போதும் அப்ப வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எல்லா வேலையிலும் செய்வார்கள் இந்த செயல்களுக்கெல்லாம் சிவபெருமானே சொல்லி அந்த செயல்கள் சிவபெருமானே அப்படி சொல்லுவார்கள் அதான் அதான் எப்போதும் சிவபெருமானை போட்டுது ஆகவே அதான் புகழ் புரிந்தார் மாட்டு மாட்டுன்னா அவர்களிடத்தில் பொருள் சேர் புகழ் புரிந்தவரிடத்தில் இருள் சேர் இருவினையும் சேரும் அறியாமை காரணமான இருவினைகளும் சேரமாட்டான் என்று வள்ளுவ பேராசன் சொல்லிட்டார் அப்படி இறைவனுடைய புகழையே போற்றி போன்று கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்களை இந்த நிலையற்ற உடல் சார்பிலிருந்து விடுவித்து மீண்டும் என்று வந்து பிறவாமல் காட்டுக்கொள்வான் போற்றி புகழ்வதனால் நிலையாமை நீங்குகிறது நிலை பேர கிடைக்கின்றது நிலை இல்லாததை தான் சொல்றோம் பொய்னு சொல்றோம் நிலைத்ததை வந்து என்ன சொல்றோம் மெய்னு சொல்றோம் உண்மை விளக்கம் அதிலே பார்க்கணும் பொய் வாங்கி பொய் எடுத்து பார்க்கணும் நிலைய நிலை இல்லாதது என்ன சொல்றோம் பொய் நிலையானத மெய் இறைவனை போற்றி புகழ்வதன் மூலம் நிலையில்லாத இந்த பொய் சார்பு உடல் சார்பில் நீங்கி நிலையான சார்பை மெய் சார்பை பெறலாம் இறைவனை என்ன பார்த்துருவான் மீண்டும் இந்த பொய் சார்பில் வந்து இந்த உடம்புல வந்து பெறட்டாமல் காத்திருவோம் அதான் போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு மெய்யானா நிலையில்லாத சார்பிலிருந்து நீங்கி நிலைத்த சார்பை பெற்றவர்கள் பொய் கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே திரும்ப அந்த உயிர்கள் வந்து நிலையில்லாத பிறவி சாராமே கள்ள புறப்புறம்பை கட்டளிக்க வருதான் கள்ளப்புறங்கள் கள்ளப்புறங்களையே சாரக்கூடிய அந்த கள்ளப்புறங்களிலேயே உயிராகிய நம்மை இழுத்து சென்று சேர்க்கக்கூடிய அந்த உடம்பை சாராமல் அந்த உடம்பாகிய பந்தத்தை போக்கி அருள்வான் கற்று என்றால் பந்தம் கள்ள புறப்புறம்பை கத்திருக்க அந்த மாதிரி அந்த பேச்சனை அடியேற்கு தரணும்னு குறிக்கும் இல்லையா போற்றி புகழ்ந்திருந்து பொடிகளுக்கு மெய்யானவர்களையெல்லாம் மீண்டும் இந்த பிறவிக்கு வராம அவர்களுடைய நல்ல புறப்புறங்களையை போக்கி அருபவனையே அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி எனக்கு போக்கி அருள வேண்டும் குறிப்பு அதை தனியாகவே பின்னாடி விண்ணப்பிச்சிட்டார் பேச்சு விகார உடற்குடம்பின் முக்கிடப்ப கற்றேனம் ஐயா அரணேவோ என்றென்று அது முதல்ல அது சொல்லிட்டு வராது எப்படி இறைவனை போற்றணுங்கிறார் போற்றி போட்டுதான் நானும் போற்றதானே செய்யறேன் எப்படி போற்றணுங்கிறத முதல்ல சொல்றாரு இந்த உடம்புக்குள்ள இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் வர்றதுக்கு நம்ம நிறைய இந்த சித்தாந்த ஞானத்தை நம்ம முன்னேற்போம் சில ஆண்டுகளாக பெற்று வருகின்றோம் நான் உட்பட இதை இந்த சிந்தனையை நம்ம கேட்கறதுக்கப்புறம் சிந்தித்தது பேசுறதுக்கப்புறம் சிந்தித்தது தான் கேட்டவங்க தான் சிந்திக்கணும் நான் பேசுறேன் எதையாவது சிந்திப்பானா என்ன புலன்கள் எங்கேயாவது உண்டு பேச கேட்டவர்கள் பேசுபவர்கள் எல்லாரும் இதை சிந்தித்து இந்த அனுபவத்தை மிகுதியாக்கி கொண்டு வருவோம்னா அப்போ ஒரு பக்குவம் வரும் அப்போ நாங்கள் சிவபுராணத்தில் சொன்ன மாதிரி பேச்சுவிதார விடக்கூடாது விடக்குடம்பின் அதே திருவாசனம் கொட்டிடம்லாம் எல்லாம் இருக்கும் தறிக்கையே தாய வாழ்க்கை பதினோரு இடத்துல இல்லையா ஏனால் இன்னமுதமாய் திட்டிக்கும் சிவபெருமான் தானே வந்து உணவு வந்து அடியேற்கு அருள் செய்தான் என்ன மாதிரி அருள் செய்தான் ஊனாலும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே என்ன வன்மை பாருங்க சொற்கள் இல்லையா ஊனை காவல் கைவிட்டு உன்னை உவப்பால் உணர்வாரே சுந்தர தேவாரம் நிறைய தலங்களா சொல்லி பாடுவாரு ஊர் ஊர் தொகையா ஒரு பாடல் ஊனை காவல் கைவிட்டு ஏன் உடம்பை எப்படிலாம் கவனிக்கணும் கவனிக்க வேண்டியதான் இது திருமூலர் சொன்னது உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்து உயிரை வளர்க்கும் பொருட்டு உடம்பை கவனிக்கணும் இந்த உடம்பை நான் என்ற உணர்வோடு கவனித்தால் அது வேறு ஆகவே இந்த உபாயனுக்கு நூறு வரை பார்த்திருக்கின்றோம் மற்ற பட்டார சாத்திரங்களை நாம் மதிய உணவுக்கு இடைவெளிக்கு பிறகு பார்க்க இருக்கின்றோம் என்று கூறி மதிய உணவு இடைவெளிக்கு வழிவிட்டு இந்த புத்தக சிந்தனையை கருதி